அதனால தான் இவர் சொல்ற பதில் என்னன்னா ககனா கர்மணம் கத்தின்னு சொல்லி அவர் தப்பிச்சிருந்தார் ஸ்ரீ இந்த கர்மங்களுடைய விதிகளை நியதிகளை வேலை செய்யும் முறையை என்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாது இட் இஸ் சீக்ரெட் அப்படின்னு முடிச்சிடுறாரு ஆனால் கூட சாஸ்திரத்தில் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பதில் இருக்கு ஆனால் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நமக்கு புரியுற மாதிரி ஒரு நல்ல பதில் நம்ம வந்து ரெண்டாவது நிலையில் சொல்லியிருக்கோம் அந்த பதில் அப்போ புரியாதால இப்போ சொன்ன புரியும் என்னன்னா இதுவும் வந்து இப்ப இப்போ சொல்கிறதுலேருந்து பதில் ஆரம்பிச்சிருச்சு அப்போ சொல்லியிருக்கிற பதில் இப்போ நாம் சொல்ல போற பதிலும் கூட சரியான பதில் கிடையாது ஆனாலும் கூட இதை தவிர வேறு செட்டில்மெண்ட்டு கிடையாது இதுதான் செட்டில்மெண்ட் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கோம் அந்த செட்டில்மெண்ட் என்னன்னா ஒரு செயலை செய்யும் வரை செய்து முடிக்கும் வரை இந்த செயல் விதிப்படி நடக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது விதிப்படி தான் நடக்கும் விதிப்படி நடந்து தீரும் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்யாதே செய்து முடிக்கும் வரை இந்த காரியத்தை நான் என் மத்தியினால் செய்கிறேன் மத்தியினால் மட்டுமே செய்கிறேன் மத்தியினால் செய்ய முடியும் இந்த மத்தியினால் அந்த காரியத்தை அதிகமாக புண்ணியங்களை தரக்கூடிய வகையில் செய்ய போகிறேன் பாப்பங்களை இன்னும் இன்னும் குறைக்கும் வகையில் நான் செய்ய போகிறேன் முயற்சி செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை செய் அதே போல காரியத்தை செய்து முடித்த உடனே இந்த காரியத்தை நான் என்னுடைய மதியை பயன்படுத்தி செய்வேன் என்னுடைய திறமையால் செய்தேன் என்று பேசாதே என்று இவன் நினைக்காதே காரியத்தை முடித்த பிறகு என்ன சொல்லணும் என்றால் இந்த காரியம் விதியினால் நடந்தது என்று சொல்லி தூக்கியது காரியத்தை முடித்த உடனே இது விதியினால் நடந்தது அப்படின்னு சொல்லி தூக்கியது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த கேள்வி சூப்பரான கேள்வி அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது அந்த கேள்வி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா கேள்வி கேட்குற சொன்னபடி சார் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் விதி விதின்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா புண்ணியத்தை தர மாதிரி சம்பாதிக்க சொல்கிறீங்க எனக்கே கேள்வி மறந்து போயிடுச்சு நீங்கள் ஏன் புண்ணிய சம்பாதின்னு சொல்றீங்க அப்புறம் நான் வந்து நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல விதமாக செய்தால் புண்ணியம் வரும்னு சொல்றீங்க நான் வந்து காரியங்களை செய்கிறேன் புண்ணியம் வர்ற மாதிரி செய்கிறேன் ஆனால் விதிப்படியே அது நடக்கணும்னு இருந்தா விதிப்படி நடக்கணும்னு சொன்னால் நான் வந்து அதை செய்யறதுக்காக ஏதாவது எஃபர்ட் போட்டேன்னா போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்டா போகுது போட்ட எஃபர்ட் வேஸ்ட்டுனாக்க எது வரைக்கும் விதி ஆட்சி பண்ணுதோ அது தெரிஞ்சதுன்னா நான் அந்த இடத்துல எஃபர்ட் போட வேண்டாம் முயற்சி பண்ண வேண்டாம் என்னுடைய காசு பணத்தை என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் அப்போ எது வரைக்கும் விதியினுடைய ஏரியான்னு சொல்லுங்க சார் எதுக்கு அப்புறம் மத்தின்னு சொல்லுங்க சார் நான் செவனின் மத்தியினுடைய ஏரியாவில் எஃபர்ட் போட்டுக்கிறேன் காசு பணத்தை வீணாக்கிக்கிறேன் நேரத்தை போட்டுக்கிறேன் இந்த விதியினுடைய ஏரியாவுக்குள்ள நான் வேலை செய்ய தயாரில்லை ஏன்னா அதான் விதி பார்த்துக்கிறேன் நான் ஏன் செய்ய அந்த அளவுக்கு எனக்கு நேரம் பணம் முயற்சி எல்லாம் மிச்சமாகும் அதனால எனக்கு விதியையும் மதியையும் நீங்க கொஞ்சம் எதெல்லாம் விதி எதெல்லாம் மதியத்தை கண்டுபிடிக்கிற டெக்னிக் எனக்கு சொல்லி கொடுங்க அப்பதான் நான் இன்னும் கொஞ்சம் திறமையாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார் அதுதான் இந்த விதி ஒன்று கண்டுபிடிக்க முடியாது அடுத்தது அதை வந்து நடக்கிற வரைக்கும் மத்தின்னு சொல்லிட்டு கையாளும் அப்புறம் அதுக்கப்புறம் விதின்னு சொல்லு ஆனால் எல்லா சம்பவத்திலையுமே என்னன்னா எல்லாமே விதியினால் தள்ளப்படுகிறது விதியினால் தள்ளப்பட்ட வேலையை நாம் மத்தியால் என்ன செய்யறோம்னா அதை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக செய்யறோம் இப்போ உதாரணமா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்தில் அறுபது பாயிண்ட் மத்தியும் வச்சுக்கோங்க விதின்னு வச்சுக்கோங்க அறுபது பாயிண்ட் நம்ம விதியால் செயல்படணும்னா நாம இன்னும் இன்னும் ஆனா அறுபது பாயிண்ட் நம்மளால முன்னாடி கண்டுபிடிக்க முடியாது விதி நம்ம வந்து செய்ய வைக்கும் போது பத்து பாயிண்ட் செய்ய வைக்கிறது கணக்கில் இருக்கா எழுபது பாயிண்ட் செய்யறது கணக்கில் இருக்கா அறுபது பாயிண்ட் செய்ய வைக்கிறது பாயிண்ட்ல இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் அறுபது பாயிண்ட் தான் இருக்குன்னு வச்சுப்போம் இந்த ஆள் இந்த காரியத்தை அறுபது பாயிண்ட் நல்லா செய்யணும் இந்த பலன் மற்றவர்களுக்கு கவுன்சிலர் ஆகணும்னு கணக்கில் இருக்கு ஆனால் நான் என்ன செய்யறேன்னா அதே எழுபது பாயிண்ட் நல்லா செய்யறதுக்கு எஃபர்ட் போடுறேன் ஏன்னா எனக்கு தெரியல நான் போட்ட எஃபர்ட்னால எழுபது பாயிண்ட் அந்த காரியம் நல்லா நடக்குது அப்படின்னா அறுபது பாயிண்ட் விதியினுடைய கணக்கில் மைனஸ் ஆகிட்டு கழிச்சிடும் அறுபது பாயிண்ட் விதின்னு செட்டில் ஆகிட்டு மீதி பத்து பாயிண்ட்னுடைய புண்ணியம் என் கணக்கில் டெபாசிட் ஆகிடும் இதுதான் ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா எழுதுமே என்னுடைய மதி நினைச்சுட்டு தான் செய்ய வேண்டியது வேற வழி இல்லை நமக்கு தெரியாது அதே விதி வந்து நம்மகிட்ட இருந்து பத்து பாயிண்ட் தான் எதிர்பார்க்குது அந்த காரியம் நடக்கிறதுனா மீதி ஐம்பது பாயிண்டினுடைய புண்ணியத்தை நம்ம பேரில் டெபாசிட் ஆகிடும் அவர் என்ன தேவைக்கு மேலே மிஸ்ஸு அப்போ ஆனால் அறுபது பாயிண்ட் விதி எதிர்பார்த்தது அலட்சியம் கவனக்குறைவு ஈடுபாடு இன்மை விருப்பமின்மை இந்த மாதிரி மத்தினா அதை நாற்பது பாயிண்ட் செய்தால் மீதி இருபது பாயிண்ட் பாப்பமாக பற்றாக்குறை கிடைக்கிறது அதுதான் அலட்சியத்துக்கான பாப்பம் நம்ம சொல்றோம் கவனக்குறைவுக்கான பாப்பம்னு சொல்லிடுறோம் ஸோ அது திரும்ப பற்றாக்குறையில் இருக்கும் திரும்ப இன்னொரு பிரிவில் இருக்கிறத செட்டில் பண்ணிக்கலாம் இதை இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இப்படி தான் செட்டில் பண்ண முடியுமே தவிர வேற ஒன்றும் இல்லை இப்போ வேற ஒன்றும் செட்டில்மெண்ட் கிடையாது இப்போ அப்படி ஒருத்தர் வந்து இப்போ உதாரணமாக நான் ஒருத்தருக்கு சொல்ல விரும்புகிறேன் ஜன்னல் திறந்து வச்சுட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் அப்போ இன்னொரு பக்கம் உபதேசம் என்ன சொல்லுதுன்னா அவன் வந்து ஜன்னலை சாத்தி வச்சுட்டு கதவை சாத்தி வச்சுட்டு தான் கஷ்டப்படணும் முட்டாளாக தான் ஆகுதுன்னு அவன் விதி இருக்குன்னா நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா இதுதான் அவன் விதி கஷ்டப்படணுன்றது உன் மனசில் தோணிடுச்சு இல்லையா சொல்லணுங்க ஆமாம் சார் நீ சொல்லு அப்போ நான் சொல்றது விதியா முடியாது அது நமக்கு தெரியாது பத்தின்னு நினச்சிக்கிட்டு சொல்லு அவன் போட எடுத்துக்க மாட்டானா தெரியல அது நீ மட்டும் கவலைப்படாத விதி எடுத்துக்கணும் எடுத்துப்பா எடுத்துக்க மாட்டானா எடுத்துக்க மாட்டான் இல்லை அவன் எடுத்துக்க மாட்டான்னு சொன்ன நான் சொன்ன டைம் வேஸ்ட் தானே அதை பத்தி கவலைப்படாது சரி நான் சொல்றது விதின்னா அது விதி நான் சொல்லணுன்றது அது தானா நடத்திட்டு நான் ஏன் எஃபர்ட் போடணும் அது அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தோம் அது நமக்கு தெரியாது நீ சொல்லணுங்கிறது விதியாக இருந்தால் உன்னை அடித்து உரைச்சி விதி சொல்ல வைக்கணும் ஆனால் அது அப்படி கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி நீயே சொல்றதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா உனக்கு தோணிடுச்சு அந்த தோன்றது தோன்றது அப்படிங்கிறதுலேருந்தே விதிக்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த தோன்றதுன்னா மத்திய நினைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உதாரணமாக அமெரிக்க பிரதமருக்கு இன்னைக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணியிருக்கு ஆனால் அந்த ஐடியா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பயன்படும் அதை நாளைக்கு பார்லிமெண்ட்ல அமல் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தோணிச்சா அந்த பிரச்சனையும் தெரியாது அதுக்கான தீர்வு நீ ஐடியா பண்ணுங்க அப்படி தோணுனாலும் அது பார்லிமெண்ட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கட்டமைப்பு உன்ட்ட கிடையாது அப்போ ஒரு ஐடியா உங்கள்கிட்ட வரலங்கிறதுலேருந்து என்ன தோணுது அதுக்கான விதி உங்கள்கிட்ட இல்லைன்னு தோணும் அப்போ ஒரு ஐடியா வருதுனாலே என்ன தோணுது அதுக்கான விதி உங்ககிட்ட இருக்கு ஆனால் அந்த ஐடியாவில் நான் செய்யலையே அந்த ஐடியாவை நீ செய்யக்கூடாதுன்னு விதி ஆனால் நான் சில ஐடியாவை செஞ்சு பார்த்தேனே அந்த ஐடியாவெல்லாம் நீ செஞ்சு பார்க்கணும்னு விதி அப்போ ஆனா அது செய்யும் பொழுது அப்படின்னா எல்லா இதுனா நான் ஐடியாவே பண்ண வேண்டாமா தயவு செஞ்சு பண்ணு உன்னால பண்ணாம இருக்க முடியாது ஆனா என்னென்னலாம் ஐடியா பண்ணணும் எதாலும் நீ பண்ணக்கூடாது விதி ஏற்கனவே வச்சு அதுக்குள்ளதான் உனக்கு ஐடியா வரும் அப்படின்னா நான் செய்யாம இருக்கலாமா அதனால செய்யாம இருக்க முடியாது நான் செய்யாம இருக்கேன் ட்ரை பண்றேனே ட்ரை எல்லாம் பண்ணாத நீ செய்யவும் ட்ரை பண்ண வேண்டாம் செய்யாம இருக்கவும் ட்ரை பண்ண வேண்டாம் விதி உன்னை தான தரணும் ஆனா செய்யற காரியங்களை இன்னும் எப்படி சிறப்பா செய்யறது இன்னும் எப்படி சிறப்பா செய்யறது மட்டும் திட்டம் போடு அந்த இன்னும் எப்படி சிறப்புன்னு போற திட்டம் தான் புண்ணியம் அப்படி புண்ணியம் எனக்குலாம் புண்ணியம் வேண்டாம் சார் புண்ணியம் வேண்டாம்னு சொன்னா கூட பரவாயில்லை அப்படியே செய் ஏன்னா அந்த புண்ணியம் கிடைக்கும் இல்லை இல்லை எனக்கு புண்ணியத்திலே நம்பிக்கை கிடையாது நீங்க தான் சொல்றீங்க அது உங்களுடைய நம்பிக்கை பரவாயில்லை உன்னை பொறுத்தவரை புண்ணிய பாவம்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லை இந்த புண்ணியம் தரக்கூடிய காரியம் எதை சொல்றோமோ அதுதான் உண்மையில் ஒருவன் தனக்கும் உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய காரியம் உண்மையில் புண்ணிய பாவங்கிறதெல்லாம் ஒருத்தர் ஒத்துக்கலன்னா கூட இந்த கட்டமைப்புக்கு உள்ள எது வருதோ அந்த காரியங்கள் தான் நன்மை தரும் காரியங்கள் மீதி எல்லாம் நன்மை தராத காரியங்கள் அதனால ஆதாரம் இல்லாம கணக்கு செட்டில் பண்றதுக்கு பதிலாக புண்ணிய பாவம் இருக்குன்னு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு செட்டில் பண்ணா அட்லீஸ்ட் செட்டில் ஆகுது ஆகும் என்னன்னா இப்போ கணக்கு போடும் ஒரு இடத்துல என்னன்னு தெரியல அந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுட்டு கணக்கு போடும் எக்ஸ் ஒய்னு வச்சுட்டு கணக்கு போட்டால் தான் கணக்கு ப்ரொசீட் ஆகும் இல்லைன்னா என்னன்னு தெரியாத இடத்துல இந்த இடத்துல என்னன்னு தெரியல இந்த இடத்துல என்னன்னு தெரியலன்னு மனசுல வச்சுக்கிட்டே கணக்கு போட்டா கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் திணறும் அப்ப என்னன்னு தெரியாத இடம் ரெண்டு மூணு இருக்கு எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு இசட் இருக்கு கியூ இருக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியல என்னென்னு தெரியலன்னு அப்படியே மைண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு கணக்கை ப்ரொசீட் பண்ணுவோம் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் அப்போ இதுக்கு இது தெரியாதது எக்ஸ் நோய் இது தெரியாது ஒய்யின் நோய் இது தெரியாது செட் நோய் இது தெரியல எம் நோய் இது தெரியல என்ன நோய் இதே ஒரு பேரை வச்சுட்டு கணக்கு ப்ரொசீட் பண்ணுவோம் அப்புறம் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் வரும்போது எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ அதை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது அந்த இடத்துல புண்ணியம் நோய் இந்த இடத்துல பேரை பார்த்தோம்னு வைங்க அவளும் பண்ணி உடனே நான் புண்ணியத்தை ஒத்துக்கல பாபத்தை ஒத்துக்கலன்னாக்க நீ புண்ணியத்தை ஒத்துக்கலன்னு பேர் வைக்கிற பாபத்தை ஒத்துக்கலன்னு பேர் வைக்கிற அவ்வளவுதான் இப்போ நீ ஒரு பேர் சப்ளை பண்ற ஏதாவது ஒன்று சப்ளை பண்ண கடன் அப்போ இந்த இடத்துல என்னன்னா நம்ம வந்து விதி விதினால கஷ்டப்படுறாரு ஆனால் கஷ்டப்படுறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இவர் விதினால கஷ்டப்படுறது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியல எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலான்னு எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்போ அதை சொன்னா அந்த பிரச்சனை தீர்வுன்னு எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு நாய்க்கு வேற வேலை செய்யுது அப்போ என்ன பண்ணுறது சொல்லி தொலைச்சிட்டு போக வேண்டியதா அப்போ இது விதியா பற்றியெல்லாம் தேவையில்லாத ஆராய்ச்சி சொல்கிற வரைக்கும் மதியம் நினைச்சிட்டு சொல்லுவோம் சொல்லி முடிச்சு கேட்பாரா கேட்கலையே சார் அது விதி இருந்தால் கேட்பா விதி இல்லாத கேட்க மாட்டப்போ நிம்மதியாக போக முடியும் நம்மளால் அப்போ சொல்றது அப்போ அந்த கையை இன்னும் திறமையா அழகா அழகாக செஞ்சு பார்க்க முடியும் பண்ணவே முடியாதுங்க எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது அப்ப என்னன்னா உலகமும் விதிப்படி இயக்குது அப்புறம் நான் ஏன் இந்த உலகம் நல்லா இருக்கிறது காரியம் செய்யணும்னா இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு கூட அறிவு இருக்கு இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு கூட அறிவு இருக்கு அப்படின்னா நீ அந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா திருவள்ளூருக்கு திருவள்ளூர் எழுதிருக்க வேண்டாம் வியாசாருக்கு மகாபாரதம் எழுத வேண்டியதில்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப நமக்கு இந்த கேள்வி எல்லாம் வியாசருக்கு தெரியும் அப்படியே உட்காந்துட்டு மகாபாரதம் எழுதுனாரு ஏன்னா தொழிற்சி எழுதுறதுக்கு தேவையான கதை கையில வந்துருச்சு சம்பவத்தை பார்த்தாச்சு எழுதி வச்சா நாலு பேருக்கு நல்லது நடக்குமேன்னு வேற புத்தியில வந்துடுச்சு எழுதுறதுக்கு கை கால் வேலை வேலை செய்யுது எழுதுறதுக்கு ஓலை இருக்கு ஆணி இருக்கு அப்புறம் என்ன பண்றது உட்காந்துருக்கு சரி என்ன பண்றது தோணாம எழுதி இருந்திருந்தா எழுதாம இருந்திருக்கலாம் தோணி தொலைச்சிடுச்சுன்னா எழுதி தொலைங்க தொலைச்சா செஞ்சு தொலைக்க வேண்டியது என்ன பண்ணுறது அப்போ விதி எதுவும் எதிர்பார்த்து விதி எதுவும் எதிர்பார்ப்பு வச்சிருக்கு அப்படின்னு வந்து இந்த விஷயத்துக்குள்ளே நிறைய ஸ்டார்ட் ஆகும் வேற மாதிரி தான் தான் அதுக்கு மேலே வர முடியாது அதுக்கு மேலே ஏன் வருதுன்றத நீ அந்த எஜுகேஷன் வந்தால் தான் உனக்கு புரியும் அவ்வளோதான் சொல்ல முடியும் சொல்லியாச்சு எப்படி திடீர்னு டாக்டர் ஆக முடியாது நம்ம டாக்டர் சில கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணிக்கணும் அப்போ அது ஏன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு டாக்டர் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு கூட தெரிஞ்சு நினச்சுன்னா நீ ஃபஸ்ட்லேருந்து படிச்சுக்கலாம் டாக்டர் நீ சொல்லிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் சரி அதுதான் வரணும் அதுக்கு வந்து தனி டெடிகேட் பண்ணி ஒன்று திடீர்னு வராது அது வேற மாதிரி சொல்லிட்டு நான் அது அது நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்களா அது நல்ல பதில் ஏதோ ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது புத்தகத்துல நீ படிக்கிற அவ்வளவுதான் அதை வச்சுட்டு நீ என்ன பண்ற படிக்காததெல்லாம் நம்புற அவ்வளவுதான் அவ்வளவுதான் செய்ய முடியும் வேதமும் சாஸ்திரமும் அப்படிதான் செய்ய முடியும் சில விஷயங்களை உங்களுக்கு காட்டுது அதை வச்சுட்டு காட்டாத விஷயத்தையும் சரியா தான் இருக்கு புரிஞ்சுக்கணும் அப்புறம் நீயும் அதுல போய் படிச்சா புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வேண்டியதுதான் உதாரணத்துக்கு சொல்ல போனா இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஆர்குமெண்ட் உலகம் உருண்டைன்னு எப்படி சொல்றாங்க புஸ்தகத்தில் போட்டு யார் போட்டா அது எழுதுறவரும் ஒன்றே மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இல்லை அவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் இருந்தது சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏய் சயின்டிஸ்ட் உலகம் முரண்டைன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு ஃப்ளைட்ல போனாங்க அங்கே போய் பார்த்தாங்க உலகம் முரண்டையா இருக்கும் சுத்திட்டு இருக்கிறத பார்த்தாங்க சரி உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் போயிட்டு வந்தாங்களா இல்லையே யாரோ நாலு சயின்டிஸ்ட் போயிட்டு வந்தாங்க சொல்றது மீதி சயின்டிஸ்ட்லாம் நம்புறாங்க சயின்டிஸ்ட் சயின்டிஸ்டே கூட நம்ப தான் வேண்டியிருக்கு எல்லா சயின்டிஸ்டும் பூமியை விட்டு வெளியில் ராக்கெட்டில் போய் நின்றுட்டு ஆமாம் ஆமாம் உலகம் சுற்றுறதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லலை அவங்களும் சுற்றிட்டு சொன்னால் தான் புத்தகத்தில் படிச்சுட்டு தான் நம்புகிறாங்க வேற வழி இல்லை அப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் அவர் சொன்னாருன்னு சொல்லி நம்ம படிச்சு நாம நம்புறோம் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு சயின்ஸ் புஸ்தகம் என்ன பண்ணுதுன்னா நீ விதையை வந்து தண்ணிக்குள்ளே மனதுக்குள்ளே புதைச்சிப்பாரு தண்ணி ஊற்றாத முளைக்குது அப்படின்னு சாதாரணமாக குப்புசாமிக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை புஸ்தகத்தில் போட்டு அது சர்டிஃபிகேட் வாங்குது என்ன உன்னுடைய நம்பிக்கைங்கிற சர்டிஃபிகேட் நீ என்னை நம்பலாம் ஆமாம் ஆமாம் புத்தகத்தில் போட்டிருக்காங்க நிறைய வச்சு தண்ணி ஊற்றலாம் சரி பண்ணிக்கலாம் ஸோ நீ பள்ளிக்கூடம் வரலனாலே உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடம் வராதவங்களுக்குலாம் தெரிஞ்சதுதான் இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்ட புஸ்தகத்தில் போட்டு நீ செஞ்சு பாரு விதை முளைக்குதான் கேட்பான் அது சூரியனோட திசையை நோக்கி உணரும் ஏன்னா அது சூரிய ஒளி தேவை அப்படின்னு சும்மா சாதாரண உண்மையை காட்டிட்டு அதில் உண்டு அங்கீகாரத்தை சைஸ் வாங்கிட்டு இனி என்ன நம்பலாம் அப்படின்னு அங்கீகாரத்தை வாங்கிட்டு அந்த சைன்ஸ் என்ன பண்ணுறதுன்னா உன்ட்ட அங்கீகாரம் வாங்க முடியாத ஏரியாவை பற்றி பேசுகிறேன் அப்போ நீ அப்புறம் நீ அதை அங்கீகரிக்க ஏன்னா சாதாரண விஷயத்தில் உன்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு நான் ரைட்டுங்க அப்ப சர்டிபிகேட் வாங்க முடியாத இடத்துலயோ நீ வந்து ரைட்டு சர்டிபிகேட் நீயாவே கொடுத்துரு இவர் சொன்னார் சரியா தான் சார் இருக்கும் அப்புறம் பூமி உருண்டை ராக்கெட்ல போய் பார்த்தாச்சுன்னு சொன்னா ஆமா ஆமா அப்ப நீங்க சொன்ன சரிதாங்க இது போல எத்தனையோ ஆராய்ச்சி நீ சொல்றதெல்லாம் அப்புறம் சாதாரண வீணா போன விஷயத்த மட்டும்தான் நிரூபிக்குது சயின்ஸ் கழிவுடுது ஆனா மிகப்பெரிய விஷயம் உண்மையே பொய்யே தெரியாது அப்புறம் சயின்ஸுங்கிற பேர்ல வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் நம்புறாங்க இவன் பொய்யவும் நம்புறான் இந்த சயின்ஸுங்கிற ஒரே விஷயம் தான் தான் இருக்கீங்க ஆமாம் உருவாக்கி எழுந்து இதுவரைக்கும் எந்த வார்த்தையும் கிடையாது ஆமாம் ஆமாம் எல்லாம் கண்டுபிடிப்பேன் பல்பை கண்டுபிடிச்சவர் கரண்ட் கண்டுபிடிச்சவர் எல்லாத்தையும் கண்டுபிடித்தவர் கண்டுபிடிச்சிருந்தான் கண்டுபிடிக்கிறப்ப ஏதோ ஒழிஞ்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோதான் இனி நிறைய இருக்கிற கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் பட் அந்த அது மாதிரி தான் இதுவும் நிறைய இருக்கு இருக்கு கண்டுபிடிக்கணும்னா நீ இதுக்குள்ள வா கண்டுபிடிக்க நீ நிறைய கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கண்டுபிடிச்ச அவரோட விருப்பம் விருப்பம் ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கலாம் நல்லதுன்னு நினச்சேன் ரெண்டு ஸ்லோகம் ஈஸி தான் இப்போ யாருக்கு நேரம் எப்படி இருக்கு முடிச்சிடலாமா அது கூட ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும் एतत् एतत् योनीनि भूतानि एतत् योनीनि भूतानि सर्वाणीति सर्वाणीति उपधारय उपधारय अहं कृत्स्नस्य अहं कृत्स्नस्य जगतः जगतः प्रभवः प्रभवः प्रलयः तथा तथा அந்த பிரளயகன்னு சொன்னதில் அந்த இசு தான் பிரலேகான்னு படித்தேன் அப்புறம் தத்தாங்கிறது தான் வார்த்தை இஸ்தத்தான்னு வார்த்தை கிடையாது அப்போ ஏத்தது யோனினி பூத்தாணி சர்வாணி இப்போ சர்வாணியிலிருந்து விளக்கம் ஆரம்பிக்குது சர்வாணி எல்லாம் பூத்தாணி விஷயங்கள் சர்வாணி பூத்தாணி எல்லா விஷயங்களும் அல்லது எல்லா விருப்புகளும் அப்படின்னு சொன்னா என்ன இருப்புக்கள்னு சொன்னாலே இப்போ நம்ம பெரிய லிஸ்ட் பிடிச்சோம் பாருங்க இது எல்லாம் அப்புறம் பஞ்சபூத்தங்கள் அப்புறம் குணங்கள் காலம் இதெல்லாம் புத்தகத்தில் கவர் ஆகாததெல்லாம் நம்ம சொல்லுவோம் குணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் அப்புறம் உயிர் சக்தி இது எல்லாமே இருப்புக்கள் அதுதான் பூத்த சர்வாணி பூத்தாடி எல்லா இருப்புக்களும் ஏத்தது யோனினி யோனின்னா ஆரிஜின் துவக்கம் அதனுடைய மூலதனம் அதனுடைய சப்ஸ்டன்ஸ் ஆதாரம் பெருப்பொருள் மூலம் துவக்க புள்ளி இப்போ உதாரணமாக நம்மகிட்ட பணம் இல்லாதது பெரிய குறையாக இருக்கும் சின்ன பானை மாட்டல இந்த டப்பாவுடைய இதுலேயே தண்ணி இல்லாத பணம் இல்லை பானை அதுவும் பிளாஸ்டிக் டப்பா தான் இப்போ இந்த டப்பா இந்த டப்பாவுடைய யோனி பிளாஸ்டிக் இந்த சட்டையினுடைய யோனி காட்டன் யோனின்னா துளப்படம் பிறப்பிடம் ஆரிஜின் எங்கிருந்து இது பிறந்தது சி இதில் பார்க்கும்போது நம்ம கண்ணோட்டம் பார்க்குற முறை இந்தியாவின் கண்ணோட்டம் சாஸ்திரத்தின் கண்ணோட்டம் வேறு உலகத்தினுடைய கண்ணோட்டம் வேறு அது புரிஞ்சு இப்போ நம்ம கண்ணோட்டப்படி இதை வந்து தராசில் இங்கே வார்த்தை ஒரு வார்த்தை நான் இதை தராசில் போட்டேன் ஐம்பது கிராம் கட்டுச்சு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா டப்பாவின் எடை என்ன டப்பாவின் எடை என்ன ஐம்பது கிராம் சார் கிடையாது டப்பாவின் எடை ஐம்பது கிராம் பிளாஸ்டிக்கின் எடை ஐம்பது கிராம் இதுதான் இந்தியா <laughs> புரிஞ்சுக்கணும் இங்கே டப்பாங்கிறது இந்த ஐம்பது கிராம் கிடையாது டப்பாங்கிறது வடிவம் வடிவம் அததான் ஏத்தது அப்படின்னு சொல்றாங்க ஏத்ததுன்னா இவைகள் சர்வாணி பூத்தாணி சர்வாணி பூத்தாணின்னு இவர் சொல்லும்போது இங்கு உள்ள எல்லா இருப்புகளும் சொல்லும்போது இந்த வடிவங்களை பற்றி தான் பேசுறாங்க சரிங்களா இங்க வடிவம்னாலே சூரியன் சந்திரன் பூமி டப்பா செடி கொடி மரம் மட்டும் இல்லை காலமும் ஒரு வடிவம் நிரந்தல் வடிவம் குணங்கள் வடிவம் உயரம் உள்ளம் என்ற குணங்களும் ஒரு வடிவம் அப்புறம் உணர்ச்சிகளும் ஒரு வடிவம் ஏன்னா கோபத்தினுடைய வடிவம் வேறையா இருக்கு அன்புனுடைய வடிவம் வேற இருக்கு தயவுனுடைய வடிவம் வேற இருக்கு பொறாமையினுடைய வடிவம் வேற இருக்கு கரெக்ட் அப்போ இதெல்லாம் வடிவங்கள் அந்த வடிவங்களை பத்தி மட்டும்தான் பேசணும் சூரியன் சந்திரன்ல ஆரம்பிச்சு உணர்ச்சிகள் வரைக்கும் வடிவங்கள் ரூபங்கள் இதெல்லாம் வந்து சர்வாணி பூத்தாணி அப்படிங்கிற வார்த்தை கவர் பண்ணு அப்போ டப்பா பிளாஸ்டிக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த பிளாஸ்டிக்கும் வடிவம் இன்னொரு இன்னும் ஆழமா போனா பிளாஸ்டிக்கும் வடிவம் அப்போ இது எல்லாத்துக்கும் ஆதாரம் எது சார் இதுக்கு எப்படி டப்பாவுக்கு உள்ள பிளாஸ்டிக் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்ப இந்த காட்சிகளுக்குள்ள என்ன சார் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லா காட்சிகளுக்கும் இல்லையோ அப்படின்னா அதுதான் பராப்பிரகிருதி ஜீவபூதா அதுதான் உயிர் சக்தி இது எல்லாத்துக்கும் உள்ள டப்பாவுக்குள்ள பிளாஸ்டிக் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த காட்சிகளுக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனா உயிர் உயிர் சக்தி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அது ஏற்றுக்கொண்ட வேஷம் தான் இந்த சூரியன் சந்திரன் உணர்ச்சிகள் காலம் இந்த காட்சிகள் எல்லாம் அப்போ இந்த சர்வாணி பூத்தாணி இவைகள் இல்லாமல் எதை ஆதாரமாக உடையவைகள் எங்கிருந்து பிறந்தவைகள் எதனுடைய தோற்றங்கள் எதிலிருந்து காட்சியாக வெளிப்படுபவைகள் அது எதிலிருந்து வெளிப்படுதோ அது அதுக்கு பேர் என்ன யோனி அப்படின்னு பேர் இன்னொரு வார்த்தை பராபிரகிருத்தின்னு முன்னாடி சொன்னாரு இங்க வந்து யோனி ஆதாரம் other substance இந்த பராப்பிரகிருத்தியை ஆதாரமாக உடையவைகள் இந்த பூத்தங்கள் எல்லாம் சர்வாணி பூத்தானி எல்லா பூத்தங்களும் அப்படின்னா எல்லா இருப்புகளும் ஏத்த யோனிமி இதை ஆதாரமாக ஏத்ததுன்னா இதுதான் யூனியன்னா யோனியாக உடையவைகள் அப்படின்னு அர்த்தம் இந்த புஸ்தகத்தை பொருள் பார்த்தோம்னா இந்த வேற மாதிரி இருக்கும் புஸ்தகம் இதை ஆதாரமாக உடையவைகள் எதை பராப்பிரகிருத்தியை ஆதாரமாக உடையவைகள் எது இந்த அபராப்பிரகிருத்தியில் இருக்கும் எல்லா பூத்தங்களும் புரியுதுங்களா பராப்பிரகிருதி யோனி யோனினா என்ன பிளாஸ்டிக் மாதிரி அபராப்பிரகிருத்தி அப்படிங்கிறது தான் இந்த பூத்தங்கள் அது என்ன டப்பா கிடக்கு அப்போ இந்த பரா பிரகிருதி யோனி அபரா பிரகிருதி பூத்தங்கள் காட்சிகள் பரா பிரகிருதி பிளாஸ்டிக் அபரா பிரகிருதி டப்பா அந்த மாதிரி அப்போ இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியில் இருக்கிறது எல்லாம் சர்வாணி பூத்தாணி எல்லா பூத்தங்களும் ஏத்தத் யோனினி இதே யோனியாக உடையவைகள் இதையே பிறப்பிடமாக உடையவைகள் இதையே தோற்றுவாயாக உடையவைகள் இதையே எதையே பராப்பிரகிருத்தியையே தன்னுடைய தோற்றத்திற்கு பருப்பொருளாக ஆதாரமாக உடையவைகள் எது எதெல்லாம் நீ சொன்னாலும் அதெல்லாம் இன்க்ளூடிங் உன்னுடைய உடல் உன்னுடைய மனம் உன்னுடைய புத்தி மற்றவர்களுடைய உடல் மற்றவர்களுடைய மனம் மற்றவர்களுடைய புத்தி உன்னுடைய அகங்காரம் மற்றவர்களுடைய அகங்காரம் மற்ற ஜீவர்களுடைய அகங்காரம் அப்புறம் இன்னும் உயிரற்றவைகள் நீ சொல்லக்கூடிய காடு மலை மேடு பாறைகள் சூரியன் சந்திரன் ஆகாசம் காலம் உணர்ச்சிகள் எல்லாம் இந்த ஒரு பராபிரகிருத்தினுடைய தோற்றங்கள் அல்லது எல்லாம் பராபிரகிருத்தியை யோனியாக கொண்டவைகள் ஆதாரமாக கொண்டவைகள் சப்ஸ்டன்ஸாக கொண்டவைகள் தன்னுடைய கண்டென்ட்டாக உடையவைகள் தன்னுடைய பருப்பொருளாக உடையவைகள் எப்படி இந்த டப்பா தனக்கு பிளாஸ்டிக்கை பருப்பொருளாக உடையது தன்னுடைய கண்டென்ட்டாக உடையது தன்னுடைய சப்ஸ்டன்ஸாக உடையது டப்பா இந்த பிளாஸ்டிக்கை தன்னுடைய ஆதாரமாக பிறப்பிடமாக உடையது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாக்கியத்தை மேட்ச் பண்ணும் அப்பதான் பொருள் புரியும் என்று இத்தி சர்வாணி இதி என்று உபதாரைய மே யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் நீ புரிந்து கொள்வாயாக நீ புரிந்து கொள்வாயாக இப்படி புரிந்து கொள் அதாவது இந்த வார்த்தை பொருள் புரியுங்க இது சிக்கலான இடம் ஒரே விஷயத்தை பல விதங்களில் புரிந்து கொள்ள முடியும் அதையெல்லாம் தவறு என்று சொல்ல முடியாமலும் இருக்கலாம் இப்போ உதாரணமா ஒரு குழந்தைக்கு ருக்குமணியை பார்க்கும்பொழுது அம்மா சுப்பிரமணியை பார்க்கும்பொழுது அப்பா அதே போல சுப்பிரமணிய அப்பாவுக்கு பார்க்கும் பார்க்கும்பொழுது இவனா இவன்லாம் அப்பா லூசு எனக்கு பிறந்தவன் நல்லா இருப்பான்னு நினைச்சேன் கிருக்கா இருக்கா இவன் லூஸு அவரை பொறுத்தவரையில் இது என் மகன் இவன் ஒரு லூசு இதே சுப்பிரமணி தொழிலுக்கு போனார்னா கண்டக்டரா இருந்தால் அவர் வந்து டிக்கெட் கிழிச்சு பொழுது அவர் ஒரு கண்டக்டர் அப்புறம் தன்னுடைய மனைவிக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கும் பொழுது கிச்சன்ல கணவன் இதே ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது டாக்டர் கண்ணோட்டத்திலிருந்து சுப்பிரமணி பேஷண்ட்டு கரெக்ட் ஒரே உண்மை பல கோணங்களில் பார்க்க முடியும் இதுல எது சரி அப்படின்னா எல்லாம் சரி தப்பு சொல்ல அந்தந்த கண்ணோட்டத்தில் அவங்கவுங்க உலகத்துல யார் யாரோ என்னென்னமோ கண்ணோட்டத்துல ஒரு ஒரு உண்மையை பார்க்குறாங்க தப்பு கிடையாது அப்படி பார்க்கறதுக்கு உண்டா லாஜிக் இருக்கு உங்ககிட்ட காரணம் இருக்கு நீ அந்த காரண கட்டமைப்புகளோட நீ அதை பார்க்குற தப்பு கிடையாது பாரு நாம் யாரையும் இந்த உலகத்தில் குறை சொல்லலை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களையும் குறை குறை சொல்லலை இந்த கடவுள் கடவுள் பரலோகத்தில் வாழும் பிதான்னு சொல்கிறவங்களையும் நம்ம குறை சொல்லலை இந்த கடவுள் அல்லாதான்னு சொல்கிறவங்களையும் குறை சொல்லலை அதுலேயும் அவன் என்ன சொல்கிறான்னா அந்த பரமபிதா தான் கடவுள் அல்லான்னு சொல்கிறானே அதை சொல்கிற கடவுளே அவன் சொல்ற அல்லாத ஒண்ணு கடவுள் ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவன் சொன்னா அதையும் நாம குறை சொல்லல இவன் சொல்றான் இல்ல இல்ல அல்லாதான் கடவுள் அவன் சொல்றான் பரமபித்தான்னு சொல்றானே அப்படி ஒரு கடவுள் கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான் அவனையும் நாம குறை சொல்லல இது எல்லாம் நீ உலகிறது எல்லாம் கரெக்ட் என்ன உங்ககிட்ட ஒரு லாஜிக் இருக்கு அந்த லாஜிக் படி நீ உளர்றது உண்மையோ இல்லையோ எனக்கு தெரியாது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நீ உளர்னாலும் நீ உளர்றதையும் நான் குறை சொல்ல முடியாது நீ மனநோயாளியாக இருந்தாலும் நீ ஏன் மனநோயாளியாக இருக்குன்னு நான் கேள்வி கேட்க முடியாது நீ இந்த இடத்துல இப்படி மனநோயாளியாக இருக்கணும் நீ இந்த இடத்துல இப்படி உணரணும் அது சரி அதுக்கு காரணம் நியத்திகள் அதுக்கு காரணம் இறைவன் அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியறதுனால நீ பைத்தியமா இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது தாராளமாக பைத்தியமா இருக்கேன் நீ சொல்றது சரி ஏன்னா உங்க நோட்டத்திலேருந்து அது சரியா இருக்கு ஆனா அது சரின்னு சொல்லி என்ன ஒத்துக்க சொல்றாங்க என்னால் ஒத்துக்க முடியாது ஏன்னா எனக்கு அறிவு இருக்கு நான் உன்னை மாதிரி பைத்தியமா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் உனக்கு பைத்தியமா இருக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன் நீ இருந்துக்கோ ஆனா நீ எனக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு நீ சொல்லாத அந்த உரிமையை நான் உனக்கு கொடுக்க முடியாது ஓஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்தேன் ஏஷ்டத்துக்கு கேட்டு எனக்கு சுதந்திரம் இருக்கு அந்த உரிமையை எனக்கு பாதுகாக்க முடியும் அதில் நீ கை வைக்காத ஸோ இது எல்லா விஷயத்துலையும் இருந்தால் லாஜிக் சயின்டிஸ்ட் உலகத்தை ஒரு ரூபத்தில் பார்க்குறான் ஒரு அக்கௌண்ட்டில் பார்க்குறான்னா தப்பு கிடையாது அவன் பார்க்குறான் அவங்க இந்த உயிர்னு ஒன்று ஒத்துக்கவே தயார் இல்லையே ஒத்துக்க வேண்டாம் அவன் இருந்துட்டு போறான் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்புறம் நீங்கள் ஏன் என்னையை மட்டும் ஒத்துக்க சொல்லி சொல்லறீங்க என்னை ஏன் சார் ஒத்துக்க சொல்லி சொல்றீங்க நானும் ஒத்துக்க மாட்டேன் சரி ஒத்துக்க வேண்டாம் அப்ப நான் போறேன் ப்ளீஸ் கவனி தயவு செய்து நீ இதை இப்படி பா இப்படி புரிந்து கொள் ஏன்னா அது நல்லது இவ்வளவுதான் இது இதுதான் அர்த்தம் இந்த முப்பதாரைங்கிறது முப்பதாரைங்கிறதுக்கு may you understand this in this manner please ஆக்சுவலாக அந்த ப்ளீஸ்னு சென்ஸ் இருக்கு ஏன்னா அந்த வார்த்தையை இலக்கண விதிப்படி பிரிச்சிங்கன்னா சமஸ்கிருதம் சமஸ்கிருத இலக்கண விதிப்படி பிரிச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன அத்தனை வார்த்தையும் அதுக்குள்ளே கொடுக்கறதுக்கான கட்டமைப்பு இருக்கு அதனால ஈஸியாக மொழிபெயர்க்க முடியும் இது முப்பதாயிரம்னு சொல்லும்போது மீதியும் புரிந்து கொள்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது அதுக்குள்ள மறைபொருள் இருக்கு இருக்கு ஆனால் நீ இப்படி புரிந்து கொள் ஏன்னா இந்த இந்த விதத்தில் புரிந்து கொண்டால் இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது சாத்தியத்தை அடையும் சாதனமாக ஆகிறது அதனால் மீதி விதத்தில் நீ புரிந்து கொண்டால் சாத்தியத்தை அடைய அந்த முறைகள் உதவாது ஆகலாம் இவ்வளவுதான் வித்தியாசம் முப்பதரைய நீ இப்படி புரிந்து கொள்ளு சொல்ற அப்போ எப்படி இந்த எல்லாம் பூத்தங்கள் அந்த பூத்தங்கள் இந்த பராப்பிரகிருத்தியை ஆதாரமாக உடையவைகள் அவைகள் தான் இப்படி இருக்கின்றன இந்த பராப்பிரகிருத்தியே இந்த ரூபங்களில் காட்சி தருகின்றது என்று சொல்லும் பொழுது புரிந்து கொள் பிளஸ் உலகத்தை பார்க்கும் போதும் இப்படியே பார்க்க பழகுங்கள் எங்க சார் எதை பார்க்கும்போது எதை பார்க்கும் பொழுது சார் எனக்கு புரியலையே சூரியனை பார்க்கும் பொழுது சந்திரனை பார்க்கும் பொழுது கிரகங்களை நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பார் இந்த ஒரு உயிர் சக்தி ஒரு கடவுள் சக்தி கடந்து உள்ளாக இருக்கும் கடவுள் சக்தி உயிர் சக்தி தான் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று பார் ஆகாசமாக இருக்கிறது என்று பார் காலம் என்பதை நீ சென்ஸ் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த காலமாக இருப்பது உயிர் சக்தி என்பதை பார்க்க பழகும் உணர்ச்சிகளை நீ பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த உணர்ச்சிகளினுடைய சப்ஸ்டன்ஸ் எது கண்டென்ட் எது என்பதை பார்க்க முயற்சி செய் அந்த உணர்ச்சிகளினுடைய சப்ஸ்டன்ஸாக உயிர் சக்தியே இருப்பதை பார்ப்பாள் உதாரணமாக இந்த டப்பாவாக இருப்பது எது டப்பாவினுடைய சப்ஸ்டன்ஸ் எது என்பதை பார்க்க முயற்சி செய் அந்த சப்ஸ்டன்ஸாக இருப்பது பிளாஸ்டிக் என்பதை நீ அறிகிறாய் அதே போல அந்த பிளாஸ்டிக்கினுடைய சப்ஸ்டன்ஸ் எது என்று நீ சென்றால் மூலக்கூறு என்று பார்ப்பாய் அதனுடைய சப்ஸ்டன்ஸ் பருப்பொருள் அணு என்று பார்ப்பாய் அதனுடைய பருப்பொருள் மூல அதனுடைய பருப்பொருள் அணு துகள் என்று பார்ப்பாய் அதனுடைய பருப்பொருள் சக்தி என்று பார்ப்பாய் அதனுடைய பருப்பொருள் பராசக்தி என்று பார்ப்பாய் அதனுடைய பருப்பொருள் கடைசியாக பார்த்தால் உயிர் சக்தி என்று பார்த்தாய் அப்படி நீங்க உலகத்தில் எதை பார்த்தாலும் அதனுடைய பருப்பொருள் உயிர் சக்தி என்று பார்ப்பாய் நான் இருக்கிறேன் என்ற அறிவு உனக்குள் இருக்கிறது அந்த அறிவாக இருப்பதும் உயிர் சக்தி என்பதை நீ பார்ப்பாய் அந்த உயிர் சக்தி தான் இங்கு எல்லாமாக இருப்பது உன்னால் பார்க்க முடியும் அப்படி எல்லா இடங்களிலும் இப்படி பார் மனிதர்களை பார்க்கும்போது பார் விலங்குகளை பார்க்கும்போது பார் நல்லவர்களை பார்க்கும்போது பார் கெட்டவர்களை பார்க்கும்போது பார் உறவினர்களை பார்க்கும்போது பார் எதிரிகளை பார்க்கும்போது பார் சம்பந்தம் இல்லாதவர்களை பார்க்கும்போது பார் தெரிந்தவர்களை பார்க்கும்போது அப்படி பார் தெரியாதவர்களை பார்க்கும்பொழுதும் அப்படி பார் பிடித்தவர்களை பார்க்கும்பொழுதும் அப்படியே பார் பிடிக்காதவர்களை பார்க்கும்பொழுதும் அப்படியே பார் உன்னை பற்றி நீ கவனிக்கும் பொழுதும் அப்படியே பார் எல்லா நேரங்களிலும் இத்தி உப்பதாரையன் அப்படியே நீ பார்க்கப்படவு புரிந்து கொள் புரிந்து கொள்ளப்படவு சம்பவங்களில் இப்படி பார் நிகழ்ச்சிகளில் இப்படி பார் வெற்றிகளில் இப்படி பார் தோல்விகளில் இப்படி பார் இப்படி இந்த வெற்றி என்றால் வெற்றியாக இருப்பது இந்த உயிர் சக்தி தோல்வி என்றால் தோல்வியாக இருப்பது உயிர் சக்தி புகழ் வந்தது புகழாக இருப்பது இந்த உயிர் சக்தி அவமானம் வந்தது இந்த அப்பமானம் என்ற காட்சியாக இருப்பது இந்த உயிர் சக்தி சந்தோஷம் உருவாகிறது புகழால் அந்த சந்தோஷம் என்ற வேஷத்தில் இருப்பது அந்த உயிர் சக்தி என்பதைப்பார் வருத்தம் வருகிறது அப்பமானத்தால் பரவாயில்லை அந்த வருத்தம் என்ற ரூபத்தில் இருப்பது இந்த உயிர் சக்தி என்பதை பார் அதனால் வருத்தம் வரக்கூடாத வருத்தத்தில் இருந்து நாம் தப்பிக்க போறேன் தப்பிக்க வேண்டாம் வருத்தமாக இருப்பது உயிர் சக்தின்னு நீ எப்ப பார்த்தாயோ அப்பவே நீ வெற்றி அடைஞ்சிட்ட வெற்றியே அடைந்து வெற்றியினால் வந்த சந்தோஷத்தை ஒருவன் அனுபவித்தாலும் கூட யாரோ ஒருவன் ஆனால் அந்த சந்தோஷ அந்த வெற்றியாக இருப்பது இந்த உயிர் சக்தி இந்த சந்தோஷமாக இருப்பது இந்த உயிர் சக்தி தான் என்று ஒருவன் பார்க்கவில்லை என்றால் அவன் வெற்றியை அடைந்திருந்தாலும் சந்தோஷத்தையே அடைந்திருந்தாலும் அவன் தோத்து போயாச்சு ஏன்னா அவன் அதுவாக இருப்பது எதுங்கிறத ஒருத்தன் பார்க்க முடியும் அப்போ அவன் எதுல ஜெயிச்சிருந்தாலும் எந்த சந்தோஷத்தை அடைந்திருந்தாலும் அதெல்லாம் வெற்றியே கிடையாது அதெல்லாம் அட்டர் ஃபெயிலியர் உண்மை ஏன்னா அதுவாக இருப்பது எதுங்கிறத இன்னும் அவன் பார்க்கல அது வேஸ்ட் அது அடைந்தும் அடையாததுதான் அது ஆனால் நீ தோல்வியே அடைந்திருந்தாலும் தோல்வியின் பலன் மகா துக்கம் வருத்தம் பெயின் வேதனை என்று உனக்கு பலனாக வந்திருந்தாலும் பரவாயில்லை அந்த தோல்வியினுடைய கண்டென்ட் சப்ஸ்டன்ஸ் எது என்று பார் அதனுடைய பருப்பொருள் உயிர் சக்தி தான் என்று பார் அந்த தோல்வியினால் வழி வந்தது வருத்தம் வந்தது என்றாலும் பரவாயில்லை அந்த வழியாக இருப்பது எது என்று ஆராய்ச்சி செய்து பார் அந்த வழியாக இருப்பது உயிர் சக்தி என்பதை நீ புரிந்து கொள் அதை பார் அதை நீ பார்க்க பழகிட்டினா அதுதான் வெற்றி அது இந்த உலகத்தினுடைய வெற்றி நீ உலகத்தையே ஜெயிச்சாச்சு இந்த உலகத்தினுடைய சக்தி உலகத்தினுடைய உயிரோட்டம் உலகத்தினுடைய ஆதாரம் உயிர் சக்தின்னு எப்படி கண்டுபிடிச்சியோ பார்த்தியோ அப்படி உலகத்தையே சம்பாதிச்சிட்ட நீ ஒன்றும் பத்து கிலோ தங்கத்தை மட்டும் சம்பாதிக்கல பத்து கிலோ தங்கத்தை சம்பாதிச்சவன் பத்து கிலோ தங்கத்தை மட்டும் தான் சம்பாதிச்சான் உலகத்துல மீதியெல்லாம் இன்னும் சம்பாதிக்கல பத்து பங்களாவை சம்பாதிச்சவன் பத்து பங்களாவை மட்டும்தான் சம்பாதிச்சான் உலகத்துல மீதியெல்லாம் சம்பாதிக்கல அதெல்லாம் அதிகமா இருக்கு பத்து உறவுகளை சம்பாதிச்சவன் பத்து உறவுகளை மட்டும்தான் சம்பாதிச்சான் உலகத்துல சம்பாதிக்காத நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா உலகத்தையே இப்படி பார்த்துட்டான்னா அவன் உலகத்தையே சம்பாதிச்சுட்டான் வேற ஒன்றும் பாக்கி இல்லை மறக்காம தன்னையும் அப்படி பார்க்க வேண்டும் அப்ப தன்னையும் சம்பாதிச்சாச்சு இதுதான் உண்மையான வெற்றி அதனால்தான் சொல்றாரு எத்தி உப்பதாரைய இதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை இதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கையின் போல் ஒரு ஒரு தடவையும் நீ உலகத்துக்கு இப்படியே சாவி போடு இப்படியே பார் வேறு ரூபத்தில் பார்த்து விடாதே உலகத்தையும் சரி உன்னையும் சரி அதுதான் இத்தி உப்பதாரைய என்ன சொல்றாரு சர்வாணி இங்கு உள்ள எல்லா பூத்தங்களும் இருப்புகளும் எத்தத் யூனினி இதையே ஆதாரமாக உடையவைகள் எதை இந்த உயிர் சக்தியை ஆதாரமாக உடையவைகள் அப்படியே பார்க்க இதில் வந்து இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு இப்போ நான் சொன்னது ஒரு கருத்து வேறு ஒரு விதமான கருத்தும் ஆர்குமெண்ட்டில் இருக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் படியும் ரெண்டு விதமான சாஸ்திர நூல்கள் இருக்கு ஆனால் வேதாந்த முடிவுப்படி நான் சொன்ன விளக்கம் சரி பல பேர் சொல்லலாம் நீங்க சொன்ன விளக்கத்தை இந்த செய்யுக்கு இங்க கொடுக்க முடியாதுன்னு இன்னொரு விளக்கத்தை தான் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க தப்பு கிடையாது நானும் அந்த விளக்கத்தை தப்புன்னு சொல்ல வரல நான் ஆனால் நான் கொடுத்த விளக்கத்தை கொடுக்க முடியாதுன்னு அவங்களால நிரூபிக்க முடியாது ஆனால் இந்த நூலில் கொடுக்கப்பட்டுள்ள மொழிபெயர்ப்பு இந்த ஒருவருக்கு இன்னொரு விதம் நான் சொன்னேன் அந்த கருத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால தான் நான் இந்த மொழி சொற்பை நீங்கள் படித்து பார்க்க வேண்டாம்னு சொன்னேன் இனிமேல் நீங்கள் என்ன படித்து பார்க்கலாம் இப்போ வேண்டாம் இன்னொரு வழியும் விளக்கத்தை முடிச்சிருவோம் அப்புறம் படிக்கலாம் ஸோ இது ஒரு சிக்கலான இடம் தான் இவ் இந்த ஆத்தர் எழுதின ஒரு ரெண்டாவது விளக்கத்தை வச்சுட்டு எழுதிட்டு இருக்கிறாரு அதை படித்தாலும் ஒன்றும் புரிய போகிறதில்ல ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் புரியலேன்னு கவலைப்பட வேண்டாம் ஆனால் நான் விளக்கத்தை சொல்லிட்டேன் அந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் போனது அடுத்து வரைக்கும் அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகத்தக பிரலபவக பிரபவக பிரலயக ததா அகம் நான் தான் அகம்னா நான் கிருத்ஸ்னஸ்ய கிருத்ஸ்ன இது வந்து கிருஷ்ணன் வேறு கிருஷ்ணங்கிற வார்த்தை வேறு அதுக்கு பொருள் வேறு கிருஷ்ணன் அது வந்து கிரு கிருவுக்கு அப்புறம் இஷு வந்துடும் இங்க வந்து கிரு கிருவுக்கு அப்புறம் இத்து இருக்கு கிருத்து அப்புறம் இஸ்ன கிருத்ஸ்ன கிருத்துனா செய்யப்பட்டது கிருத்ஸ்னம்னா முழுமையாக செய்யப்பட்டது முழுமையாக உற்பத்தி செய்யப்பட்ட அப்படின்ட்டு அர்த்தம் கிருத்ஸ்னஸ்ய அப்படின்னா முழு ப்ரொடியூஸ் செய்யப்பட்ட இந்த முழுமையினுடைய அல்லது முழுமையாக உற்பத்தி செய்யப்பட்ட இதனுடைய எதனுடைய சிருஷ்டியினுடைய அல்லது இந்த கிரியேஷனுடைய அல்லது இந்த லோகத்தினுடைய அப்படின்னா கிறிஸ்மஸ் இந்த லோக்கம்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும் லோக்கம் உலகம்னு சொன்னால் இந்த பராக் விஞ்ஞானிகளுடைய கணக்கில் வந்து சூரியன் சந்திரன் பூமி இது மட்டும் நம்ம கணக்குல என்னன்னா அதனால கிருத்னஸ்ய அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார் முழுமையான இந்த சிருஷ்டியினுடையன்னா சூரியன் சந்திரன் கிரகங்கள் பிளஸ் காலம் பிளஸ் நிறங்கள் குணங்கள் உணர்ச்சிகள் குணங்கள் நீ என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து கிருத் அதெல்லாம் சேர்ந்து கிருத்னம் முழுமையாக உருவாக்கப்பட்ட அப்படின்னு ஜகத்தக ஜெகத்துன்னா உலகம் உலகம்னா பூமி மட்டும் இல்லை என்டே சிருஷ்டி இந்த பூலோகம் மற்றும் பதினான்கு உலகங்கள் தெரிஞ்சது தெரியாதது எல்லாம் சேர்ந்து அது பேரு ஜெகத் அந்த ஜெகத்தினுடைய ஜெகத்தகா கிருத்னஸ்ய ஜெகத்தகா இந்த ஒட்டுமொத்த ஜெகத்தினுடைய பிரபவகா பிரபவ பவன இருப்பு இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் பவ அதுலேருந்து பிரபவன்னா த ஆரிஜின் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த உற்பத்தியின் மூலம் இருப்பின் மூலம் அதான் நம்ம தமிழ் வார்த்தை ஆதி மூலம் அப்படின்னு சொல்றோம் இருப்பின் மூலம் இருப்புகளின் மூலம் தோற்றுவாய் அதுதான் யோனின்னு முன்னாடி சொன்னார் இந்த தோற்றுவாய் பிரபவம் பவம்னா இருப்பு பிரபவம்னா இருப்பின் மூலம் டப்பா இருப்பு பிரபவம் டப்பா பவம் பிரபவம் இது பிளாஸ்டிக் பானை பவம் பிரபவம் இது களிமண் சட்டை பவம் பிரபவம் இது காட்டு வளையல் பவம் பிரபவம் இது தங்கம் அப்படி இந்த இந்த ஜெகத் பவம் பிரபவம் எது அகம் அப்படிங்கிற அகம்னா நான் நான்னா உயிர் சக்தி அந்த நான் என்ற உயிர் சக்தி இந்த இடத்துல கிருஷ்ணர் இறைவனுடைய நிலையில இருந்துட்டு பேசுறார் அதனால அகம்ங்கிறார் கடவுளான நான் உயிர் சக்தியான நான் இந்த கிருஷ்ணசிய ஜெகத்தக ஒட்டுமொத்த உலக இருப்புக்கு யார் பிரபவம் பிரபவம்னா தோற்றுவாய் அப்படின்னா என்னிலிருந்து தான் இந்த உலக காட்சிகள் மலர்கிறது எல்லா காட்சிகளும் இந்த நான் என்ற உயிர் சக்தியிலிருந்து தான் கடந்து உள்ளாக இருக்கும் இந்த கடவுள் என்ற உயிர் சக்தியில் இருந்துதான் இவைகள் எல்லாம் தோன்றுகிறது எல்லாம்னா என்ன எல்லாம்னா எல்லாம் அவ்வளவுதான் அனைத்தும் உணர்ச்சிகள் வரைக்கும் தராசுல போட முடியாத உணர்ச்சிகளும் சரி புகழும் சரி அவமானமும் சரி நல்லது சரி கெட்டது சரி லாபம் சரி நஷ்டம் சரி வெற்றிகள் சரி தோல்விகள் சரி எல்லாம் அது அதனுடைய பிரபவம் இந்த நான் பிரபவம் அதற்கு இந்த நான் தான் ஆதாரம் அதற்கு இதிலிருந்து தான் எல்லாம் புரிகிறது இருக்கிறது மாறுகிறது அப்புறம் எனக்குள் அடங்குகிறது அதுதான் அடுத்த வழியில் சொல்றது அடுத்த வார்த்தையில பிரலயக ததா பிரலயஸ்ன்னு இருக்கா அது புணர்ச்சினால பிரலயஸ்ன்னு மாதிரி இருக்கு அதனுடைய வார்த்தை பிரலயா நம்ம தமிழ்ல சொல்லும்போது பிரலயம் பிரளயம்னா பிரளயம்னா என்ன அழிதல் அழிதல் பிரளயம் ஆக்சுவலா பிரளயம்ங்கிறது வேற வார்த்தை பிரளயகான்னு வேற வார்த்தை பிரளயம்னா அழிதல் நசிதல் உருமாறுதல் அடங்குதல் இழந்து போதல் மறைந்து போதல் அப்படின்னு அர்த்தம் பிரளயம் அப்படின்னு பிரளயகன்னா எங்கே மறைந்து போகிறதோ அந்த இடத்துக்கு பேரு பிரளயம் மறைந்தல் எங்க நடக்குதோ அதுக்கு பேரு பிரளயம் இப்ப உதாரணமா இப்ப புகை போகும் இந்த புகை ஊதுபத்தியிலிருந்து வந்த புகை அப்படியே எஸ் மாதிரி போகுது போய் போய் போய் வளைய வளையமாவது பெருசாவது அப்புறம் பார்த்தா என்னாச்சு காண போச்சு மறைஞ்சு போச்சு எங்க மறைந்தது காற்றில் மறைந்தது அப்படின்னா காற்றுக்கு பேரு பிரளயம் வேற ஒன்றும் இல்லை இந்த புகை பிரளயம் ஆகிக்கிட்டே இருக்கு எங்கே பிரளயம் ஆகுது காற்றில் பிரளயம் ஆகுது சார் காற்றுக்கு பேர் பிரளயகா இல்லை சார் ஆகாசத்தில் கரைஞ்சி போச்சு சார் காணா போச்சு சார் அப்படின்னா ஆகாசத்துக்கு பேர் பிரளயகா எங்கே அது தன்னை இழக்கிறதோ எங்கே மறைந்து போகிறதோ அந்த இடத்துக்கு பேரு பிரளயம் இப்போ உதாரணமா கடல்ல அலைப்பாகும் இப்போ கடல் அலை விட்டுருவோம் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் குழந்தை ஒரு கல்லப்படுறான் அலை உற்பத்தியாச்சு அலை இல்லாத தண்ணீரில் அலை உற்பத்தியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்னாச்சு அலையை காணும் இப்போ அலை எங்கே போச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அலை இருந்துச்சு கல் போட்டதும் இருந்த ஒண்ணு இப்போ இல்லாமல் போச்சு அப்போ இருந்த ஒன்று இல்லாமல் போச்சுன்னா எங்கேயோ போயிருக்கணும் கரெக்ட் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் இருந்தது இப்போ பார்த்தா காணும் ஏ இங்கே மொபைல் வச்சுன்னா எங்கே போச்சு சார் அது இல்லாமல் போயிடுச்சு சார் ஏய் இல்லாம போச்சுன்னா எங்க போச்சு சார் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்ப இல்லாம போச்சு சார் ஏய் இந்த ரூம்ல நீ தான் இருந்த உன்னை தவிர வேற யாரும் வரல நான் போயிட்டு வந்தேன் வேற யாராவது வந்தாங்களா வேற யாரும் வரவே வரல சார் நிஜமா நிஜமா வரல சார் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னா இந்த மேஜையில் வச்சு மொபைல் ஃபோன் எங்க போச்சு அது காணா போச்சு சார் ஏய் காணா போச்சுன்னா எங்க போச்சு மறைஞ்சு போச்சு சார் ஏய் மறைஞ்சு போச்சுன்னா எங்க போச்சு சார் மறைஞ்சு போச்சுன்னா மறைஞ்சு போச்சு சார் மறைஞ்சு போச்சுன்னா எங்கேயா ஒரு இடத்துல போயிருக்கணும் அப்படி இல்லை சார் அது காணா போச்சு மறைஞ்சு போச்சுன்னா கிட்டவா வந்த சார் திரும்பு திரும்புற சார் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டா பாக்கெட் இருக்கு இந்த பாக்கெட்டுக்கு பேர் தான் பிரளயம் எங்க போச்சு மறைச்சு போச்சுன்னா எங்கேயாவது போயிருக்கணும் இந்த பாக்கெட்டு பிரளய மறைவிடம் அழிவிடம் அழிவு அழிவிடம் மறைவு மறைவிடம் எங்க போய் மறைவிடு எங்க போய் அடைக்கலம் ஆகும் அது பெரும் பிரளயம் இப்போ இந்த சிருஷ்டி சிருஷ்டிக்கு பிரலய சிருஷ்டிக்கு பிரபவக எது அகம் அகம் நான் என்ற உயிர் சக்தி இந்த உயிர் சக்தியிலிருந்து தான் சிருஷ்டி வருது அப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டு இருந்தாரு துரியோதனர் இருந்தாரு எல்லாரும் இருந்தாங்க பாண்டவர்கள் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க அவங்க எல்லாம் எங்க சார் போனாங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க எங்க சார் போனாங்க அழிஞ்சு பிரளயத்துக்குள்ள போயிட்டாங்க முன்னாடி யுகங்கள் இருந்தது முன்னாடி லோக்கங்கள் இருந்தது அதெல்லாம் இப்ப இல்லை எங்க சார் போச்சு அதெல்லாம் பிரளயம் ஆயிடுச்சு அழிந்து போச்சு அழிந்து எங்க சார் போச்சு இந்த உயிர் சக்திக்குள் அடங்கி விட்டது அது எங்கேயோ அடங்குச்சு அந்த இடம் எது சார் அதுவும் அகம்தான் அதுவும் இந்த உயிர் சக்தி தான் அதுவும் இந்த கடந்து உள்ளாக இருக்கும் கடவுள் என்னும் உயிர் சக்தி தான் அடைக்கலம் அப்போ பிரபவக நான் எல்லாம் உற்பத்தியாகிறது எனக்குள்ளிருந்து உற்பத்தி ஆகிறது கடவுளுக்குள்ளிருந்து உற்பத்தி ஆகிறது இந்த ஆத்ம சக்திக்குள்ளிருந்து உயிர் சக்திக்குள்ளிருந்து தான் எல்லாம் ஆகிறது கொஞ்ச காலத்துக்கு நிலை பெற்று இருக்கிறது கொஞ்ச காலம் கழித்து அடங்குகிறது ஒடுங்குகிறது லயம் ஆகிறது இதுதான் லயம்னா என்னன்னா அடங்குதல் அமைதியாகுதல் சாந்தி அடைதல் இழந்து போதல் செயல் இழத்தல் உருவிழத்தல் வடிவிழத்தல் காணாமல் போதல் கரைதல் இப்படின்னு பொருள் லயம் அப்படின்னா அதான் லயிக்கிறது அதான் லயித்தல் தான் இப்போ இந்த மியூசிக்ல அப்படியே லயிச்சு போயிட்டேன் சார்னா என்ன வீட்டை மறந்தாச்சு தொழிலை மறந்தாச்சு நண்பர்களை மறந்தாச்சு என்னையும் மறந்தாச்சு மியூசிக்லயே லயிச்சு போயிட்டேன் சார் மியூசிக்லயே அடங்கி போயிட்டார் கரைஞ்சி போயிட்டார் அதான் லயம் அப்போ பிரளயம் பிரளயம்னா என்ன ஒட்டுமொத்தன்னு அர்த்தம் பிரளயம் ஒட்டுமொத்த கரைந்தல் நான் கரைந்தேங்கிற அறிவு இல்லாம கரைஞ்சு போகும் அப்ப எல்லாம் அடங்குதல் அது பிரளயம் எங்கே அடங்குதோ அந்த இடத்துக்கு பேரு பிரளயா பிரபவம்னா உற்பத்தி பிரபவகன்னா என்ன உற்பத்தி ஆகும் இடம் பிரளயம்னா அடங்குதல் பிறகு லயகன்னா என்ன அடங்கும் இடம் அப்போ பிரபவகா நான் பிரலயக நான்கிறார் என்ன இங்கிலீஷ் எண்ணிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது எண்ணில் தான் அடங்குகிறது சரி சார் எங்க சார் இருக்கு இதெல்லாம் இது என்ன புது கேள்வி என்ன கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து சார் சாரி இந்த உயிர் சக்தியிலிருந்து உற்பத்தி ஆகிறது உயிர் சக்தியில் அடங்குகிறது சரி எங்க இருக்குது உயிர் சக்தியும் தான் இருக்குது இந்த இந்த டப்பா இந்த டப்பா பிளாஸ்டிக்ல இருந்து உற்பத்தி ஆச்சு உடைச்சி போட்டு தூள் தூளா ஆக்கின பிறகு டப்பா இருக்கா இல்ல எங்க போச்சு பிளாஸ்டிக் உள்ள போயிடுச்சு டப்பாங்கிறது எங்க போச்சு எங்கேயாவது போச்சுன்னு அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும் இது இப்ப பிளாஸ்டிக் முன்னாடி சாரி டப்பா முன்னாடி இருந்தது இப்ப இல்லை எங்க போச்சு எங்கேயும் போகலாம்னா டப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் மொபைலை பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டது சரின்னு அர்த்தம் எங்கே போச்சு எங்கேயும் போகல ஆனால் மொபைல் இல்லாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அவன் பாக்கெட்டை செக் கூடாதுன்னு அர்த்தம் ஏன் எங்கே போச்சுன்னா அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும் எங்கேயாவது ஒரு இடத்த செட்டில் பண்ணி தான் தீரணும் இருந்துச்சு இப்போ இல்லை அப்படின்னா எங்கே போச்சுன்னா அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும் இப்போ டப்பா இருந்துச்சு இப்போ உடஞ்ச பிறகு டப்பா இல்லை சார் எங்கே போச்சு எங்கேயும் போகல ஆனால் டப்பா இல்லை அப்படின்னா நீ அவன் பாக்கெட்டை செக் பண்ணக்கூடாது மொபைல் இருந்துச்சு இப்போ மொபைல் இல்லைங்கிறான் எங்கே போச்சுன்னு நீ அக்கௌண்ட் கேட்கக்கூடாது இல்லை சார் கேட்பேன் நான் அவன் பையன் பார்ப்பேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா இங்கேயும் அக்கௌண்ட் செட்டில் பண்ணி தான் தீரணும் டப்பா முன்னாடி இருந்துச்சு இப்போ உடஞ்ச பிறகு இல்லைன்னா எங்கே போச்சு உன் பையில் இருக்கணும் என்னுடைய பையில் இருக்கணும் அல்லது டேபிளில் இருக்கணும் அல்லது பிரைம் மினிஸ்டர் டேபிள் இருக்கணும் அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐனுடைய மேஜையில் இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் சார் நான் எங்க பார்த்தாலும் தேடித்தே கிடைக்கல பேசுங்க எங்க பார்த்தாலும் தேடித்தே கிடைக்கல அப்போ நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் பண்ணோம் வேற எங்கேயுமே இல்லை உலகத்தில் இருந்தால் நீங்கள் எங்கே தான் செட்டில் பண்ண முடியும் பிளாஸ்டிக்கில் தான் செட்டில் பண்ண முடியும் இந்த டப்பாங்கிற காட்சி பிளாஸ்டிக்கிலிருந்து தான் வெளிப்பட்டது பிளாஸ்டிக் தான் லயமாகிவிட்டது ஏன்னா திரும்ப அந்த பிளாஸ்டிக்ல இருந்து வெளிப்பட முடியும் கரெக்ட் அப்ப இதுக்குள்ளதான் தான் ஒழிஞ்சிட்டு இந்த பிளாஸ்டிக்ல டப்பாவாக இருக்கிறது மட்டும் இல்லை ஒரு கத்தி என்ற வடிவமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணர் பொம்மை என்ற வடிவமும் ஒளிஞ்சிட்டு இருக்கு எத்தனையோ பொம்மை எத்தனையோ வடிவங்கள் ஒழிச்சிட்டு இருக்கு எல்லாம் இந்த பிளாஸ்டிக்குள்ள இருந்து ஒன்னு ஒன்று வெளிப்படுது திரும்ப அதுக்குள்ளதான் அடங்குது அப்படி இந்த நான் இந்த கடவுள் சக்தி இந்த உயிர் சக்தியில் இருந்துதான் இந்த உலகங்கள் வருகிறது அதில் தான் இருக்கிறது அதில் தான் அடங்குகிறது என்று உபகாரைய என்று பார் அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகத்தக நான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரபவக பிரளயக ததா ததன அவ்வாறே பிரபவக என்று பார் அவ்வாறே மறக்காமல் பிரளயக என்று பார் அவ்வாறே அப்படியே அகம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல ரெண்டு பொருள் வைக்கலாம் என்ன அகம்னு கிருஷ்ண சொல்றாரு கடவுளுடைய நிலையில இருந்துகிட்டு சொல்றதால் அதனால் என்னிடமிருந்து இந்த உலகங்கள் விரிந்தன என்னால் தாங்கப்படுகின்றன என்னிலேயே அடங்குகின்றன என்று கடவுள் சொல்கிறார் கிருஷ்ணருடைய உருவத்தில் இருந்து கொண்டு என்று உப்பதாரைய என்று நீ பார் என்று உபதேசத்தால் நீ கிருஷ்ணர் அல்லது கடவுள் என்று பார்த்தாலும் தவறு இல்லை அல்லது இந்த செய்யுளை நான் மனப்பாடம் செய்தேன் நான் சொல்கிறேன் அகம் நான் நான் நான் கிருஷ்ணர் யாரோ கடவுள் யாரோ எனக்கு தெரியல சார் நான் நான் நான் இதை சொல்லும் நான் இதை பேசும் நான் இதை பாடும் நான் அல்லது இதை கேட்கும் நான் இந்த நான் உயிர் சக்தி இந்த நான் என்ற உயிர் சக்தி என்னிலிருந்து தான் இந்த உலகங்கள் உலகத்தில் இருக்கும் எல்லா இருப்புகளும் விரிகின்றன தாங்கப்படுகின்றன நேற்று இருந்த உலகம் இன்று இல்லையே நேற்று நான் பார்த்த உலகம் இன்று இல்லையே எங்கே போனது என்றால் அது என்னில் தான் அடங்கியது என்று வேண்டுமானாலும் நீ ஒப்பதாய பார் இந்த அகங்கிறது ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்கலாம் கடவுள்னு கொடுத்தாலும் சரி இது நான் நிஜமாவே நான் சார் அப்படின்னு நீ சொன்னாலும் சரி ரெண்டுமே தப்பு கிடையாது ஏன்னா அந்த நான் என்ற உணர்ச்சியாக அறிவாக அவேர்னஸாக கருத்தாக உண்மையாக சத்தியமாக இருப்பது அறிவது உணர்வது கடவுள் அப்படி இந்த நான் என்னிலிருந்து தான் இந்த உலகம் விரிகிறது அதனால் இந்த உலகை பார்த்து நான் பயப்பட தேவையில்லை இந்த உலகை எனக்கு குறை சொல்ல ஒன்றுமில்லை இந்த உலகம் என்னில் தான் அடங்குகிறது அதனால் இங்கு வருத்தப்பட ஒன்றுமில்லை மீண்டும் உலகம் என்னிலிருந்து நொடி நொடியாக வந்து கொண்டிருக்கிறது நாள் நாளாக ஆண்டு ஆண்டாக வந்து கொண்டிருக்கிறது காலம் என்னிலிருந்து தான் வருகிறது இந்த உயிர்களும் என்னிலிருந்து தான் வருகிறார்கள் இந்த உணர்ச்சிகளும் என்னிடம் தான் வருகிறது எல்லா உயிர்களுடைய எல்லா குணங்களும் என்னிடமிருந்து தான் வருகிறது எல்லா உயிர்களுடைய எல்லா உணர்ச்சிகளும் என்னுடைய என்னிடமிருந்து தான் வருகிறது எல்லா உயிர்களுடைய எல்லா நிறை குறைகளும் என்னிடமிருந்து தான் வருகிறது அவைகள் என்னில் தான் அடங்குகின்றன என்று பார்த்தாலும் சரி ஏனென்றால் அப்படி சொல்லும்பொழுது அந்த நான் என்ற வார்த்தை என்னில் என்ற வார்த்தைக்கு விளக்கமாக இருப்பது இந்த கடவுள் தான் அது சொல்வது யாராக இருந்தாலும் சரி குப்புசாமியாக இருந்தாலும் சரி சுப்பிரமணியாக இருந்தாலும் சரி படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி திருடனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒருவன் பவித்திரமானவனாக வாழ்ந்தாலும் சரி இதுதான் உண்மையா அப்படி என்றால் நான் திருடனாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று ஒருவன் திருடனாக மாறினாலும் சரி இது உண்மை உண்மைதான் இது உண்மை யாரும் என்ன பண்ணுறது இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அவர் சொல்றாரு உண்மை அதனால தான் இந்த உண்மை எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா உண்மை இப்படி இருக்குது இது சொன்ன பிறகு நான் அப்படின்னா திருடனா வாழ போறேன்னா வாழ்ந்துக்கும் கொலகாரனா வாழ போறேன்னா வாழ்ந்து தான் சொல்லணும் இல்ல இல்ல நீ கொலகாரனா வாழக்கூடாதுன்னா சொன்ன போதனை எல்லாம் பொய்யா போயிடும் அப்போ ஒரு உண்மையை சொல்றோம்னா சொல்றதுக்கு முன்னாடி தகுதி இருக்கான்னு பார்க்கணுன்றது தகுதி இருந்தால் தான் சொல்லணும் பெரிய உண்மைன்னா எந்த அளவுக்கு பெரிய உண்மைன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு தகுதி இருக்கணும் இல்லைன்னா சொல்லாம விட்டுட்டு போகணும் அவன் இதை கேட்ட பிறகு எப்படி வாழணும் என்னன்னு தெரியும் நினைச்சாங்க ஆனா அதனாலதான் இந்த வார்த்தையை வந்து அகம் கிருத்னஸ்ய நான் ஒட்டுமொத்தமான இந்த உலகத்திற்குன்னு அது கிருஷ்ணர் சொன்னாரோ இல்ல வியாசர் போட்டாரோ இல்ல வியாசர் தான் எழுதினாரோ நமக்கு தெரியாது இந்த நூல் ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஞானியால் எழுதப்பட்டுள்ளது அந்த ஞானி சொல்கிறார் அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த வார்த்தையை வச்சிருக்கிறார் இந்த இடத்துல கடவுள்னு வைக்கல அகம்னு வச்சிருக்கிறார் அப்போ அகம்னா அகம்ங்கிற வார்த்தைக்கு நீ என்னெல்லாம் பொருள் கொடுக்க முடியுமோ நேர்மையாக நீ கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அது உண்மை ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி இருக்குமோ அப்படி இருந்துக்கோ உனக்கு மனசாட்சி இருக்கு நான் நம்புறேன் உனக்கு அறிவு இருக்குன்னு நான் நம்புறேன் நீ நல்லவனாகவும் இருக்க முடியும் உனக்கு இருக்க முடியும் இந்த பேச்சு நான் நீ எப்படி இருக்கணும்னு சொல்ல வரல அப்படின்னு நான் இல்லை அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லிடுறாரு கடைசியா அதனால ரொம்ப இது தேவையில்லாமல் எல்லாத்தையும் வச்சு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த சொன்னதுனால நம்ம ஒரு செய்யுளை படிச்சிடணும் உடனே இருந்து மிகப்பெரிய கரேஜ் உலகத்தில் எல்லாரும் சட்டம் போட தான் தயார் அது பைபிள் ஆகலாம் குரான் ஆகலாம் எவ்வளோ பெரிய மேதைகள் ஆகலாம் எவ்வளோ பெரிய அரசுகள் ஆகலாம் கவர்மெண்ட் ஆகலாம் ஆனால் உண்மையை கொடுத்துட்டு அதனால் நீ இப்படி இருந்து சொல்லாம நீ புரிஞ்சிருப்ப நான் நம்புகிறேன் இனிமேல் நீ என்ன செய்ய நினைக்கிறிய செய் அப்படின்னு மிகப்பெரிய உயர்வான இடத்தில் வைக்கப்பட்டு மிகப்பெரிய பவர் கொடுக்கப்பட்டு உள்ள ஒரு நூல் சொல்லுதுன்னா இதுக்கு ஒண்ணுமே கிடையாது பேசுறதுக்கு எங்கேயுமே நம்ம நாட்டிலேயே கலாச்சாரத்துல ஆயிரம் ஆயிரம் வருஷமா பகவத்கீதை வந்த நாள்ல இருந்து பகவத்கீதை தான் கிங்கா இருக்கு இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா யாரும் மறுத்து பேச ஆள் கிடையாது அப்படிப்பட்ட பவரான நாற்காலியில உட்கார்ந்து இருக்குது அப்படி உட்கார்ந்து இருந்தா கூட வரி இப்படி இருக்கு அப்படி ஓகே uh, uh, இது உப்பதாரைய என்றே பார் அப்படின்னா என்றே பார்னு என்னன்னா இப்போ சொன்ன உடனே புரிஞ்ச மாதிரி இருக்கலாம் ஆனால் இது வந்து தவம் இதை வாழ்க்கை முழுக்க க்ஷணத்திற்கு க்ஷணம் பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் the secret of the teaching இதான் ப்ராக்டிஸ் டெக்னாலஜி இதுதான் ப்ராக்டிக்கல் ஏரியா இதை ஒருத்த வந்து வாழ்க்கை பூரா பயிற்சி பண்ணிக்க வேண்டியதுதான் இது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு புரிஞ்சதை பயிற்சி பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கு தான் பஞ்சமகா இயக்கங்கள் அதுக்கு தான் ஈஸ்வர பவனை எல்லாம் உதவி பண்ணுது அதுக்கு தான் இந்த குடும்பம் இந்த மாதிரி கட்டமைப்புகள் குரு சிஷிய உறவே இதுதான் ஒருவேளை பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு தடுமாற்றம் வரலாம் அப்படி பார்க்கறதுல அப்போ திரும்ப குருநாதர்கிட்ட போகிறோம் உட்காரோம் மனசுக்கு ஒரு திரும்ப கிடைக்குது திரும்ப அப்படி பார்க்க முடியுது எல்லா உயிரினங்களும் இந்த இரண்டு பிரகிருத்திகளில் இருந்தும் உண்டானவை உண்டானவை என்றும் என்றும் நானே நானே சம்பூர்ணமான சம்பூர்ணமான எல்லா உலகிற்கும் எல்லா உலகிற்கும் உற்பத்தியாகும் இடம் உற்பத்தியாகும் இடம் அவ்வாறே அவ்வாறே ஒடுங்குகின்ற இடம் ஒடுங்குகின்ற தெரிந்து கொள் தெரிந்து கொள் அதாவது அதாவது அகில உலகிற்கும் அகில உலகில் நானே நானே மூல காரணம் மூல காரணம் என்கிறார் பகவான் தனஞ்சய ஓ முன்னாடி ஒரு வார்த்தை பெண்டிங் இருக்குது இன்னைக்கு ஒரு வார்த்தை பெண்டிங் வைக்கிறோம் இந்த ரெண்டுக்கும் பொருள் பார்ப்போம் ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை மகாபாகுன்னு சொல்லி ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் தனஞ்சயன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்ல முடியாது ரொம்ப என்ஜாயபுளான வேர்ட்ஸ் அவர் அந்த இடத்துல கூப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறார் அர்ஜுனனை அவர் எதுக்காக இந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணுறாருன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது அதே சமயம் அதுக்குள்ள ஒரு டூல் ஒரு சாதனை ஒழிஞ்சிட்டு இருக்கு அந்த டூல் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு பார்ப்போம் சிம்பிளான பொருள் அர்ஜுன் அர்த்தம் தனஞ்சயங்கிறது ஹே தனஞ்சயா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு மத்தக மத்தகன்னா என்னை தவிர என்னை காட்டிலும் எனக்கு அப்பால் அப்படின்னு அர்த்தம் பரத்தரம் பரன்னா அடுத்தது அல்லது உயர்ந்தது அல்லது வேறொன்று அப்படின்னு அர்த்தம் பரத்தரம் அப்படின்னா அந்நியமானது முழுக்க வேறானது மத்தக பரத்தம் அப்படின்னா என்னை காட்டிலும் வேறொன்று என்னை தவிர்த்த வேறு வேறொன்று அது நான் கிடையாது அது எதுவும் தெரியல எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்னிலிருந்து வரவில்லை என்னால் இருக்கவில்லை என்னிலும் அடங்க போவது கிடையாது அதுதான் எனக்கு வேறானது கரெக்ட் அப்படி மத்தக பரத்தரம் எனக்கு வேறானது என்று எனக்கு அந்நியமானது என்று அந்நியத்து ந ந அந்நியத்து இல்லவே இல்லை வேறு ஒண்ணு அந்நியத்துனா வேறு ஒண்ணு அந்நியமானது என்று ந எதுவுமே கிடையாது அப்படின்னா என்ன இங்கே போன செய்தியில் சொல்லியாச்சு நான் இந்த நான் என்ற உயிர் சக்தி தான் இங்கு இருக்கும் எல்லாவற்றுக்கும் பிரபவம் பிரளயம்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே முடிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் விளக்குறாரு கொஞ்சம் கருணையோட ஏதாவது புரியாம போயிருக்கும்ட்டு அப்படி என்னை தவிர நான் தான் பிரபவம் நான் தான் பிரளயம் என்னால் தான் எல்லாம் தாங்கப்படுகிறது என்னில் தான் எல்லாம் இருக்கிறது ஆனாலும் கூட எனக்கு அப்பாற்பட்டது என்று இதுவாக இருப்பது நான் இல்லை என்று அந்நியத்து வேற எதுவும் இல்லை அப்புறம் இன்னொரு வார்த்தை போடுறாங்க இல்லையா அந்நியத்து கிஞ்சித்து கிஞ்சித்துனா ஒரு துளியோண்டு அது பேர் கிஞ்சித்து கிஞ்சித்துனா ஒரு துளின்னு தமிழ்ல சொல்றோம் துளியோண்டு அஸ்தி ந அஸ்தி அஸ்தினா இருக்கிறது ந அஸ்தின்னா இல்லை அப்போ என்னை தவிர்த்த ஒன்று அப்படின்னு ஒரு துளி கூட கிடையாது இந்த உலகத்தில் அது விஷமாக இருந்தாலும் சரி விஷ மனிதனாக இருந்தாலும் சரி எல்லாம் அதனால என்ன இந்த உலகத்துல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்று இத்தி உபாதாரைய அதை முன்னாடியே சொல்லி வச்சுட்டாரு இத்தி உபாதாரைய அப்படிதான் பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு உயிர் சக்தி ஒரு கடவுள் தான் இந்த உலகமாக இருக்கிறார்னா அங்க பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சரி சார் அப்புறம் ஏன் நான் அவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து சரி பண்ணணும் அதுக்கு தான் இப்போ நம்ம பதில பார்த்தோம் அதுதான் நியத்திகளால் அந்த சூழ்நிலை உனக்கு வந்திருக்கு வந்திருக்கிற சூழ்நிலையை கையால் கையாண்டு தூக்கி எரி அக்கௌண்ட் அவ்வளவுதான் என்ன செய்யணும்னு நிலைமை இருக்கோ செஞ்சு தூக்கி எரிய கணக்கு முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த நிலைமை வருதுனாலே நியத்திகள் அந்த நியத்திகளும் இந்த நான் என்ற உயிர் சக்தியில் இருந்து தான் வந்திருக்கிறது அந்த நியத்திகள் அதை அப்படி நடத்தி இருக்கிறது அந்த நியத்திகள் அந்த சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறது அந்த நியத்திகள் உன்னை அந்த சூழ்நிலைக்கு உள் வைக்கிறது அதை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நீ உன்னை பார்க்கிறாய் சரி ஆனா செய்ய வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன் ஆனா செய்ய முடியலையே ஏன் செய்ய முடியல இல்ல அந்த இடத்துல முள்ளு கிடக்கு வர்றவங்க போறவங்க காலில் குத்தும் அது தூக்கி எறிஞ்சாதான் நல்லது தூக்கி எறி இல்லை என்னால் தூக்கி எறிய முடியாது ஏன் சொல்ற என்ன எனக்கு ரெண்டு கையும் இல்லை கை இருந்தால் தூக்கி எறியலாம் சரி காலால் தூக்கி எறியத்து முயற்சி பண்ணு இல்லை காலில் எல்லாம் விரல் இல்லை ஆக்சிடென்ட்ல எல்லாம் போயிடுச்சு சரி இப்போ என்ன செய்யணுங்கிற அந்த முள்ள தூக்கி எறியணும்னு உணர்ச்சி வந்துருச்சு அந்த தூக்கி எறியறதுக்கு கட்டமைப்பே இல்லை என்னால் தூக்கி எறிய முடியாது சரி நீ ஒன்றும் கவலைப்படாமல் போ கடந்துட்டு போகுது அது அந்த இடத்துல சொன்னால் தூக்கி எறியப்படணும்னு இருந்தால் உன்ட்ட கை இருந்திருக்கும் கால் இருந்திருக்கும் உனக்கு இல்லைங்கிறதுலேருந்து என்ன கடவுள் உன்ட்ட அந்த உயிர் சக்தி உன்ட்டு இருந்து பரமாத்மா உன்ட்டு இருந்து எதிர்பார்க்கல அப்புறம் என்ன வருத்தப்பட்டு இருக்க கவலைப்பட்டு இருக்க உன்னால் நடக்கணும்னு இருந்தால் அதுக்கு தேவையான கட்டமைப்பு உண்டு இருந்திருக்கும் சக்தி இருந்திருக்கும் செஞ்சிருப்பேன் இல்ல இல்ல தூக்கி எடுத்து கையும் இல்ல காலும் இல்லை ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு வருத்தப்பட வருத்தப்படாது வருத்தப்படாம என்னால வருத்தப்படாம இருக்க முடியலையே சரி வருத்தப்படு அப்படி என்ன பண்றது இப்ப இல்ல இல்ல நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நான் சொன்னா அப்புறம் நான் மாட்டிப்பேன் நான் இந்த ஸ்லோகத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் ஆயிடும் என்ன இவன் இந்த இடத்துல வருத்தப்படணும்னு நீ வருத்தப்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சு பார்த்தேன் இல்ல இல்ல நான் வருத்தப்படுவேங்கிற சரி நீ வருத்தப்படுப்பா என்ன அந்த வருத்தத்தை நீக்கிறதுக்கிட்ட கெப்பாசிட்டி இல்லைன்ட்டு போக வேண்டியதுதான் என்ன பண்றது இதுதான் உலகை கையாளும் முறை அது நற்காரியங்களை செய்தாலும் ஞானிகள் இந்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு தான் செஞ்சாங்க அதனால தான் நம்ம நாட்டு பண்பாட்டில் மிகப்பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இங்கே தான் இருக்கு சொல்லுங்க என்ன கேள்வின்னா சார் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பாருங்கள் சார் அவங்கெல்லாம் கரெக்டாக சட்டம் போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வரணும் வெள்ளிக்கிழமைனா மசூதி ஒன்று சட்டம் போட்டிருக்காங்க ஒழுங்காக போகிறாங்க நம்மளுக்கு சட்டம் போடாதது நம்ம தப்புங்க சார் சட்டம் போட்டிருந்தா ஒழுங்காக இருந்திருப்பாங்க வேதத்தை படிக்கணும்னு சொல்லியிருந்தா பகவத்கீதை படிக்கணும் ஒழுங்காக படிக்கணும்னு சட்டம் போட்டிருந்தா படிக்கலன்னா தண்டனை ஊரை விட்டு ஒதுக்கிடணும்னு சொல்லியிருந்தா ஒழுங்காக இருந்திருப்பாங்க சார் நம்ம சொல்லாதது நம்ம தப்பு தானே நம்மளும் அப்படி மாறணும் சார் இப்படி ஒரு ஆர்குமெண்ட் இந்த ஆர்குமெண்ட் சரியாக தப்பாங்கிற கேள்விக்குலாம் நம்ம வரல அவங்க சொ அது மூலமாக சொல்ல வர பதில் சரியாக தப்பாங்கிறதுலாம் நான் வரல ஆனால் நம் நாட்டு பண்பாட்டில் இப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை சட்டங்கள் இல்லை ஏன்னா இப்போ நான் வந்து அந்த நபர்கிட்ட முள்ள தூக்கி ஓரமாக போடு நல்லவனா இரு அப்படின்னு சட்டம் போட்டேன்னா என்னாச்சு நான் இன்னும் இப்படி உப்பதாரையா பண்ணலன்னு அர்த்தம் கரெக்ட் புரியுது தானே அவர் உப்பதாரைன்னு எனக்கு சொன்னதை நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவன் வருத்தப்படுறவன்ட்ட நான் சொல்லி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு அவன் வருத்தப்பட வேண்டாம்னு தோணுச்சு எனக்கு தோண்டிடுச்சு நான் சொல்லணும் தோணலைன்னா சொல்லலன்னா தப்பு கிடையாது எனக்கு தோண்டிடுச்சு அப்பா நீ இதுக்காக வருத்தப்பட வேண்டாம் சொல்லு அவன் சொல்றான் என்னால வருத்தப்பட முடியாம இருக்காரு வருத்தப்படாம இருக்க முடியல சார் அப்ப என்ன சொல்லணும் இல்ல இல்ல நீ கூடாது சரி இன்னும் ஒரு தடவை சொல்லி பார்க்கணும்னு தோண்டிடுச்சு சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கல இல்ல இல்ல என்னால வருத்தப்படாம இருக்க முடியல ஐயோ உன்னால இருக்க முடியலையா அம்மா எனக்கு எப்ப பார்த்தாலும் வருத்தமா இருக்கு இப்ப நான் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன் இப்ப சுப்பிரமணியம் வராரு சார் என்னாச்சு வருத்தப்படுறீங்க நான் என்கிட்ட வருத்தப்படாத வருத்தப்படாதுன்னு சொல்லி பார்த்தா வருத்தப்படாம இருக்க மாட்டேங்கிறேன் சரி அதனால என்ன அவன் வருத்தத்தை பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கு <laughs> இப்ப என்னாச்சு இதுக்கு பேரு ஞானமா இருக்கிறது என்ன ஞானம் பிரயோஜனம் சரி உனக்கு வருத்தப்பட உனக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்க முடியுமா ஆமா சார் சரி சரி நல்லா வருத்தப்பட அப்படின்ட்டு நான் வருத்தப்படாம இருக்க முடியும் நானும் சேர்ந்து வருத்தப்பட்டேன் பிரயோஜனம் ஸோ நீ நீ தூரமா எடுத்து போடும் அப்படின்னு சட்டம் போட்டாலும் சட்டம் போட்டவும் முட்டாள் நீ வருத்தப்படாதே அப்படின்னு சட்டம் போட்டாலும் சட்டம் போட்டவங்க முட்டாள் இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு தான் நம்ம நாட்டு ஞானிகள் சட்டம் போடல அதனால தான் சட்டம் உள்ள சாஸ்திரங்கள் இல்லை நம்ம நாட்டு பண்பாட்டில் அதனால் சட்டம் போடாமல் இருந்தால் தான் நான் தப்பிக்கலாம் நான் சத்தம் போட்டேன்னாக்க நான் மாட்டிட்டேன் அஞ்ஞானத்துக்குள்ள முட்டாள்தனத்துக்குள்ள கிறுக்குத்தனத்துக்குள்ளே அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் யார் புத்திசாலியா வந்து அவனும் புரிஞ்சுக்கிறானோ அவன் படித்தான் இது ரொம்ப ட்ரிக்கியான இடம் அதனாலதான் தான் கோயில்களுக்குலாம் சத்தம் போடலை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணு சூழத்தை காட்டு வந்தா வரா வராட்டி போகிறான் சாஸ்திரத்தை சொல்லு புரிஞ்சா புரியுது புரியாட்டி போகிறான் அவ்வளோதான் புத்தி உள்ளவன் பொழைச்சிக்கிறான் அழுத குழந்தைக்கு பாடுவான் அவ்வளோதான் அழுத குழந்தைக்கு பாடுவான் அவனுக்கு பசிச்சா அவங்க சாப்பிடுறான் பசிக்கலையா விட்டு போறான் நம்ம என்னத்தை ரொம்ப கவலைப்படுறது ஏன்னா இது மிகப்பெரிய முக்கியமான தற்காப்பு நாம் வந்து அவனை சரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவனுடைய கிறுக்குத்தனத்தை நீக்க போறேன்ட்டு நான் விடாது நானும் சேர்ந்து கிறுக்காயிட்டேன்னா அப்புறம் விடிவே இல்லை அப்ப நான் இப்ப நான் அவனுடைய கிறுக்குத்தனத்தை நீக்க போறேன்ட்டு போகணும் நீக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் அவன் நீக்கிக்க தயார் இல்லைன்னா விட்டுணும் இல்லை இல்லை நான் சத்தம் போட்டு நீக்குவேன்ட்டு போனேன்னா நான் கிறுக்காயிடுவேன் முட்டாளாயிடுவேன் நாளைக்கு தகுதி உள்ள ஒருவன் உண்மையிலேயே அழுத குழந்தை வந்தா கூட அவனுக்கு சொல்லி கொடுத்து நான் ஞானியா இருக்க மாட்டேன் பை த ப்ராசஸ் நான் ஏற்கனவே முட்டாள் ஆயிட்டேன் அஞ்ஞானி ஆயாச்சு இப்போ உண்மையான தகுதி உள்ளவன் வரும்பொழுது அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறது ஞானி இல்லை என்னாச்சு இதெல்லாம் தேவையில்லாத நஷ்டம் என்னையும் அழிச்சுக்கிட்டு இன்னொரு தகுதி உள்ளவனுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு பேருக்கும் நஷ்டம் ஆச்சு அதனால தான் இந்த பரம்பரை வந்து சின்னதாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ட்ரெடிஷன் தின்னா இழைச்சி போய் முள்ளி குச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இது வந்து மனசாட்சியோட நேர்மையோட ஆதங்கத்தோட வந்தவங்களுக்கு தான் இது சொல்லித்தர முடியும் உண்மையை பேச முடியும் நிலைமை இருக்குது உண்மையை உள்ளபடி பேசுறது ஏன்னா இது உண்மை தெரிஞ்சாச்சுன்னா ட்விஸ்ட் பண்ணி பேசுறதுக்கு மனசு வராது திருச்சி பேச மனசு வராது ஏன்னா உண்மை இப்படி இருக்கு அப்போ உண்மையை யார் கேட்பானோ அவங்க தான் பேச முடியும்ட்டு அவங்களாம் அமைதியாக போயிடுறாங்க இதெல்லாம் நம்ம பண்பாட்டினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு சீக்ரெட் நம்ம பண்பாடைய வீக்னஸுக்கும் சீக்ரெட் இதுதான் காரணம் இதை புரிஞ்சுட்டு நம்ம சூழ்நிலை எப்படி கையாள நம்ம தோணுதோ கையாள வேண்டியதுதான் அப்போ இது மத்தக என்னை தவிர்த்த பரத்தரம் வேறானது அந்நியத்து அந்நியமானது என்று ந கிஞ்சித்து அஸ்தி துளி கூட கிடையாது துளி கூட துளி கூட எதையுமே கணக்கில் காட்ட முடியாது இதுவாக இருப்பது நான் இல்லை என்று மனிதனை காட்ட முடியாது மிருகத்தை காட்ட முடியாது செடி கொடி மரங்களை காட்ட முடியாது கொசு கருப்பம்பூச்சி உயிரினங்களை காட்ட முடியாது உயிர் அற்றவைகளை காட்ட முடியாது நல்லதை காட்ட முடியாது கெட்டதை காட்ட முடியாது வெற்றியை காட்ட முடியாது தோல்வியை காட்ட முடியாது புகழை காட்ட முடியாது அவமானத்தை காட்ட முடியாது சந்தோஷத்தை காட்ட முடியாது துக்கத்தை காட்ட முடியாது எதையும் உணர்ச்சிகளையும் காட்ட முடியாது இதுவாக இருப்பது நான் இல்லை என்று அப்படிதான் உண்மைன்னா நீ அதை எப்படி கையாளுவியோ கையாள இல்லை சார் நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல எப்படி கையாளுன்னு சந்தேகம் ஓகே உனக்கு புரிஞ்சிருக்குன்னா ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டிருக்காங்கன்னு பாரு அப்படி கையாள் அவங்க கையாண்ட முறை எனக்கு பிடிக்கல சார் பரவாயில்லை உனக்கு எப்படி கையால் பிடிச்சிருக்கோ அப்படி கையாள் அந்நியது அஸ்தி கிஞ்சன என்றே பார் வேறு ஒன்று துளி கூட இல்லைன்னு பார் இத்தி உப்பதாரைய அது காப்பி பேஸ்ட் எங்கேயுமே மயி என்னில் தான் மயின்னா என்னில் அப்படின்னா அகம்னா நான் மத்தகன்னா என்னை தவிர மயின்னா என்னில் இந்த மையங்கிற வார்த்தை ஏற்கனவே இந்த ஒன்றாவது ஸ்லோகத்தில் முதல் வார்த்தையாக வந்திருக்கு அதே மை மை என்னில் சர்வம் இதம் அப்படின்னா இதம் சர்வம் இதம்ங்கிறது முன்னாடி போட்டுருங்க தான் இங்கு இருக்கும் இங்கு இருக்கும் சர்வம்னா அனைத்தும் இங்கு இருக்கும்னா என்ன இங்கு இருக்கும்னா அறியப்பட்டவைகள் எல்லாம் பிளஸ் அறிபவன் எல்லாம் அடிபவனாக நான் தான் என்கிட்ட கை இருக்கு கண் இருக்கு காதல் என்னென்னமோ சொல்லலாம் அவையெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து இனம் அறியப்பட்டது இந்த அறிய அறியப்பட்ட கட்டமைப்புகள் அறியும் கட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்தா இதம் சர்வம் அனைத்தும் இதம் சர்வம் அனைத்தும் மைய எண்ணில் புரோத்தம் புரோத்தம்னா நூற்கப்பட்டவைகள் எண்ணில் நூற்கப்பட்டவைகள் அல்லது பின்னப்பட்டவைகள் எப்படி இந்த சட்டையானது நூலில் பின்னப்பட்டுள்ளது கரெக்ட் நூற்கப்பட்டுள்ளது அதுதான் புரோத்தங்கிறது குறுக்கும் நெடுக்குமாக பின்னப்பட்டுள்ளது இப்போ ஒரு சட்டையை எடுத்து பார்க்குறோம் அந்த சட்டையில் என்னதான் இருக்குன்னா குறுக்கும் நெடுக்குமா என்னதான் போகுதுன்னா நூல் நூலை தவிர ஒன்றுமில்லை அல்லது காட்டன் காட்டனை தவிர ஒன்றுமில்லை காட்டனில் தான் இந்த நூல் ஆகட்டும் துணி ஆகட்டும் சட்டை ஆகட்டும் எல்லாம் டிசைன் செய்யப்பட்டுள்ளது கரெக்ட் பின்னப்பட்டுள்ளது வடிவமைக்கப்பட்டுள்ளது அது பேர் புரோத்தம் முன்னுக்கு பின்னாக மேலுக்கு கீழாக எல்லா திசைகளிலும் ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி வடிவம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதான் அந்த வடிவம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுங்கிறது தான் புரோத்தம் சர்வம் இதம் இங்கு இருக்கும் எல்லாம் மயி புரோத்தம் என்னால் நுறுக்கப்பட்டுள்ளது என்னால் பின்னப்பட்டுள்ளது என்னால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த அப்படின்னா என்ன இந்த சட்டையை எல்லா திசையிலும் காட்டன் தான் இருக்கு காட்டனை தவிர வேற ஒன்றையும் காட்ட முடியல அதே போல காட்டன்னா பருத்தி அதே போல இந்த உலகத்தில் இந்த நான் என்ற உயிர் சக்தி தான் என்ன பார்த்தாலும் ஊடுருவி பின்னி பிணைக்கப்பட்டு இருக்கிறது அதை தவிர வேற ஒன்றையும் காட்ட முடியாது அதான் இதம் சர்வம் மயி புறத்தம் இவைகள் எல்லாம் என்னில் பின்னப்பட்டுள்ளன நூற்கப்பட்டுள்ளன கோர்க்கப்பட்டுள்ளன கட்டமைக்கப்பட்டுள்ளன வடிவமைக்கப்பட்டு உள்ளன அதோட ஒரு கமா அதோட அந்த இது முடிஞ்சிச்சு அதுக்கு ஒரு உதாகரணம் சொல்றாரு என்னன்னா சூத்ரே மணிகணாகா இவ மணிகணான்னு இருக்கு மணிகணாகான்னு படிக்கிறேன் ஏன்னா மணிகணாக தான் வார்த்தை புணர்ச்சி விதியினால அந்த விசர்க்கம் இல்லாத மாதிரி தெரியுது ஓகே சூத்திரம் அப்படின்னா நூல் ஒரு நூல் பேர் சூத்திரம் சூத்திரே மணிகணங்களை போல மணிகணம்னா உருண்டைகள் மணிகணங்களை போல மணி உருண்டைகளை போல அப்படின்ட்டு எப்படின்னா இப்போ இந்த கையில முடிகை கட்டுவங்க பார்த்துருக்கீங்களா முடிக்கயிறு எப்படின்னா ஒரே ஒரு கயிறு அதில் முடிச்சு முடிச்சா வரிசையாக இருக்கும் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு இருக்கும் அதை கையில் கட்டி விட்டுருவார் இப்போ இந்த கையில தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை இந்த இடத்துல